ஆ பண்ணியாச்சு பகவத்கீதை ம், முப்பத்தி ரெண்டாவது நாள் வகுப்பு அஹ், அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அஹ், பதினெட்டாவது அத்தியாயத்தில் அஹ், பார்த்துட்டு ஓ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்று செய்து இடையூறு இன்று செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு விழித்திருக்க நுண்ணறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தி அவன் தட்சிணாமூர்த்தி அவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் பத்தொன்பதுலேருந்தே சொல்லி திரும்பி சொல்லலாம் பத்தொன்பது बहूनां जन्मनामन्ते बहूनां जन्मनामन्ते கண்டுபிடிச்சிட்டிங்களா பத்தொன்பது ஓ சாரி சாரி அத்தியாயம் மாதிரி போச்சு ஏழு எந்த விதத்துக்கு மாற்றது ஏழு போதுமே எட்டாவது அத்தியாயத்துக்கு போயிடும் எட்டில் பதினெட்டு அறுபத்தஞ்சி பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தஞ்சு உங்கள் புத்தகத்தில் இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு படித்தா கடைசி பக்கம் அல்லது பகவத்கீதை புத்தகத்தை வச்சுக்கிட்டு படித்தா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கம் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தஞ்சாவது ஸ்லோகம் அது அந்த இது நம்ம சாப்டர் முடிச்சாச்சு மண் மணமா வரும் ஒரு தடவை ஆ முன்னாடி பக்கத்துல இருந்து முன்னாடி கூட ஆரம்பிச்சிடலாம் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுவோம் இருபத்தி அஞ்சாவது இருந்து பிடிச்சிட்டு போயிடலாம் சேர்ந்து பிடிச்சலாம் இருபத்தஞ்சிலேருந்து ஆ ஆரம்பிக்கலாம் நாகம் பிரகாஷ समावृतः मूढोऽयम् ब्रह्म तत्विदुः कृत्स्नम् अध्यात्मं कर्म चाखिलम् साधिभूता दैवं दैवाम् साधियज्ञं च ये विदुः स- प्रयाणकाले प्रयाणकाले च माम् ते वियुक्तसेतसः இப்படி இந்த இருபத்தி ஒன்பது முப்பது என்ன சொல்லியிருந்தாரு இப்படி ஜராமரணம் மோட்சத்திற்காக என்னை பற்றி கொண்டு யாரெல்லாம் முயற்சி அளிக்கிறார்களோ அவர்கள் அந்த பிரம்மத்தை முழுமையாக அறிகிறார்கள் அத்தியாத்மத்தை தன்னை பற்றிய உண்மையை முழுமையாக அறிகிறார்கள் அப்புறம் கர்மச்ச அக்கிலம் ஒட்டுமொத்த கர்மங்களை பற்றிய உண்மைகளை அறிகிறார்கள் அப்படி இருபத்தொம்போதில் சொன்னார் முப்பதில் சாதி பூத்த தெய்வம் மாம் இந்த பூத்தங்களுடன் இருப்பவன் நான் தெய்வங்களுடன் இருப்பவன் நான் அப்படின்னா அவைகள் என்ற வேஷத்துடன் இருப்பவன் பூத்தங்களாகவும் இருக்கிறேன் தெய்வங்களாகவும் இருக்கிறேன் சாதி யஜ்யம் ச இந்த யஜ்யங்களாகவும் நானே இருக்கிறேன் என்று ஏ விதுகு யாரெல்லாம் அறிந்தார்களோ அவர்கள் பிரயாண காலே அப்பிச்சமாம் பிரயாண காலத்தில் நிச்சயமாக என்னையே தே விதுர் யுக்த சேத்தசக அவர்கள் அறிகிறார்கள் இணைந்த ஒரு ஒன்றிணைந்த மனதுடன் கூடியவர்களாக ஒன்றிணைந்த மனதுடன் என்னையே அறிகிறார்கள் அதாவது என்னையே அடைகிறார்கள்னு கன்க்ளூட் பண்ணார் ஸோ அந்த பலனை அடைவதற்கான மார்க்கத்தை இதுவரை பேசியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியாது ஆடியோ கரெக்டாக இருக்கா சரி ரைட் ஓகே மத் பக்தக அறுபத்தி அஞ்சுலேருந்து படிக்கலாம் அறுபத்தஞ்சுலேருந்து சேர்ந்து படிக்கலாம் இதே மண் மத் பக்தக மத்யாஜி நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே प्रतिजाने प्रियोसि मे அப்படி மன்மனா பவ மத்பக்தக பவ என்னையே அடைக்கலமேற்ற மனதை உடையவனாக என்னில் மூழ்கியிருக்கும் மனதை உடையவனாக பவ இரு மத் பக்தக என்னுடைய பக்தனாகவே இரு அப்படின்னா என்னையே உயர்த்தி பார்ப்பவனாக நினைப்பவனாக பேசுபவனாக செயல்படுபவனாக இரு மத்தியாஜி பவ என்னையே யாகம் செய்பவனாக என்னையே வழிபடுபவனாக எனக்காகவே பஞ்சமகா யஜ்யங்களை செய்பவனாக இரு மாம் நமஸ்குரு என்னையே வணங்கு மாம் ஏவ ஏஷ்யசி என்னையே நீ நிச்சயமாக அடைவாய் ஏஷ்யசின்னு அடைவாய் சத்தியம் இது சத்தியம் அப்புறம் தே பிரத்திஜானே நான் உனக்கு சத்தியம் கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் ஏனென்றால் மே எனக்கு பிரியோ அசி நீ பிரியமானவனாக இருக்கிறாய் மிகவும் பிடித்தவன் நீ எனக்கு அதனால் நான் உனக்கு உண்மையைத்தான் சொல்வேன் உண்மை எது நன்மையோ அதை தான் சொல்லுவேன் அதை தான் சொல்கிறேன் அடுத்து படிக்கலாம் அறுபத்தாறு சர்வதர்மம் सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि सर्वधर्मान् सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः சர்வதர்மான் பரித்தியஜ உன்னுடைய எல்லா சுதர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னா மூன்று பொருள் இருக்கிறத பார்த்தோம் அப்படி தினசரி வாழ்க்கையில் சிறிது நேரத்தில் உன்னுடைய கடமைகளை ஓர வைத்து விட்டு என்னை வழிபடவா ஒன்றாவது பொருள் ரெண்டாவது பொருள் ரெண்டாவது ஞாபகம் தர்மங்கள் செய்வது அதுவும் மாணவர் இருப்பதாக சர்வ தர்மம் பரித்தேஜ ஒன்று வந்து ம் ரெண்டாவது வந்து நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்துக்காக ஓடிட்டுருக்குறோம் அவ்வப்போ என்னை பற்றிய உண்மையை அறிவதற்காக வந்து சேரும் அப்படி இந்த வகுப்புகளை கேட்பதற்கோ இந்த உண்மையை பேசுபவர்களிடத்தில் அமர்ந்து இதையெல்லாம் கேட்கறதுக்கோ நேரம் ஒதுக்கு மற்ற வேலைகளை ஓர ஒதுக்கி வைத்துவிட்டு என்னை பற்றி உண்மையை அறிவதிலும் நாட்டத்தை காட்டு வாழும் பொழுது மூன்றாவது சந்நியாச ஆசிரமம் கடைசியாக ஒரு முறை இது எல்லாத்தையும் விட்டுட்டு முழுக்க நானே கத்தி என்று வந்து சேர் அப்படி மூன்று பொருளும் இருக்குது சர்வதர்மான் பரித்தேஜிய அப்படி விட்டுட்டு மாம் ஏக்கம் சரணம் விரஜ மாம் நான் ஏக்கம் ஒருவனையே சரணம் சரணம் என்று விரஜ வந்து சேரும் அகம் துவா அகம் நான் துவா உன்னை நான் உன்னை சர்வ பாப்பேபியா எல்லா விதமான பாப்பங்களிலிருந்தும் எல்லா விதமான துயர காரணங்களிலிருந்தும் சர்வனா சர்வதான் எல்லாம் தான் அர்த்தம் அப்போ பல விஷயத்த சாஸ்திரம் நமக்கு வந்து க்யூர் பண்ண மாதிரி தெரியுது பல விஷயத்தில் நான் இன்னும் சிரமத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா இன்னும் சாஸ்திரம் கவர் பண்ண வேண்டிய ஏரியா நிறைய இருக்குது கற்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது அப்படின்னா இன்னும் கற்க வேண்டியது அது மீதி ஏரியாவை வந்து கவர் பண்ணும் மோக்ஷ இஷ்யாமி மோக்ஷ விப்பேன் அல்லது மோக்ஷம் அடைய செய்வேன் அல்லது விடுவிப்பேன் விடுதலை அளிப்பேன் உன்னை இந்த சிரமம் உள்ள வாழ்க்கையிலிருந்து பந்தங்களிலிருந்து பந்தம்னா என்ன உறவினர்கள்ட்ட இருந்து விடுவிப்பேன்னு அர்த்தம் கிடையாது கட்டுப்பட்ட நிலையிலிருந்து மனம் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து மனம் மாட்டி எடுக்கப்படும் நிலையிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் மாசுச்சக நீ கவலைப்படாதே அப்படிங்கிறார் ஸோ இது நம்ம பார்க்குறோம் மோட்ச போதனையை எந்த அளவுக்கு ஒருத்தன் இந்த அத்தியாத்ம போதனையை இல்லது வேத போதனையை எடுத்துக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் ஃப்ரீயாக இருக்கிறத பார்க்குறோம் கடைசியாக மோட்ச ஈஷியா அப்படின்னா ஞானத்து மூலமாக தான் அவங்களை டோட்டலாக ஃப்ரீ பண்ணணும் அது வரைக்கும் வழிபாடுகள் மூலமாக ஒன்றும் ஃப்ரீ ஆகுது இந்த மாதிரி வகுப்புகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறது மூலமாக ஒரு அளவுக்கு ஃப்ரீ ஆகுது அப்புறம் இந்த ஞானம் அசிமிலேட் ஆகி ஆகி ஆகி ஆகி நமக்குள்ள எல்லா கண்ணோட்டங்கள் எல்லா கருத்துக்கள் எல்லா இடத்துலையும் ஊடு ஊடுருவும் பொழுது நமக்கு அந்த பார்வை முடிகிறது அந்த பார்வையுடன் வாழ முடிகிறது அந்த சமயத்தில் எதுவும் நம்மை பாதிப்பது இல்லை அதுதான் மோக்ஷ இஷ்யமேங்கிறது நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னால் அவர் வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாது மக்களுக்கு சாதாரணமாக இதை நினைப்ப நம்ம இதை வந்து நிராகரிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி யாராவது பேசுனா உடனே நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அது ஒரு விதமான ஸ்ரத்தை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம அதை விட்டுட்டு தான் அடுத்த பாயிண்ட் பேசணும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு பேச வேண்டியது இல்லை சாதாரண மக்கள்கிட்ட என்னன்னா சாதாரண மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்பா முருகன் அவனை உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க நீ என் பிரச்சனையை தீர்க்கவே மாட்டேங்களே என் கஷ்டம் ஒன்றும் தெரியாதா அப்படி அப்படின்னா அவரே வந்து என்ன பண்ணுவார் அவர் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆனால் பிரார்த்தனை பிரார்த்தனை பலனை கொடுக்கும் அது வேற மெத்தட் அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது பிரார்த்தனை பிரார்த்தனைக்குள்ள பலன் கொடுக்கும் அது சயின்டிஃபிக்கான ஒரு சிஸ்டம் கட்டமைப்பு அடுத்தது அதுவே ஆனால் போதுமான பலன்னு சொல்ல முடியாது ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஏன்னா அவன் கேட்ட பலன்லாம் ஓரளவுக்கும் முழுமையாகவோ பல விஷயத்தில் பூர்த்தி ஆகுதுன்னா கூட அவன் வந்து நிம்மதியாக இருக்கிறது இல்லை ஏன்னா வேற ஒரு விஷயம் வேற ஒரு நேரத்தில் வருத்தப்பட வைக்குது கவலைப்பட வைக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவன் அந்த விஷயத்தினால் பாதிப்பை உண்டு பண்ண விஷயத்தினால தற்கொலை வரைக்கும் கூட போகிறான் அப்போது அப்படின்னா என்ன ஒரு விஷயம் கேட்டது கிடைச்சிருந்ததுனாலேயே அவன் நிம்மதியாக இருந்துடலாம்னு சொல்ல முடியறது கிடையாது அப்போ மோட்ச அப்படின்னா என்ன அப்படின்னா அதான் சர்வ பாப்பியபியகன்னு சொல்கிறார் பாருங்க அதுதான் முக்கியங்க எல்லா விதமான துயர காரணங்களில் இருந்தும் விடுவிக்க வேண்டும் அப்போதான் ஒருத்தனால நிம்மதியாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் திருப்தியாக இருக்க முடியும் அப்போ அந்த நிலை எதனால் வரும்னா ஞானம் ஒன்றினால் மட்டும்தான் வரும் வேற ஒன்றும் பண்ண முடியும் கடவுளே வந்து நேரில் வந்து உதவி செஞ்சால் கூட ஞானத்தை கொடுக்க முடியாது எந்த இறை அவதாரங்களும் கூட ஞானத்தை கொடுத்தது கிடையாது இப்போ கிருஷ்ணரும் வந்து அர்ஜுனருக்கு ஞானத்தை கொடுத்தாருன்னா தலையில கை வச்சே இப்போ உனக்கு ஞானம் வந்துருச்சு இப்போ அப்படி அனுப்பலையே உட்காந்துட்டு மூணு மணி நேரம் பேசிட்டு இருக்காங்களே என்ன பண்றது என்ன உபதேசம் கற்றல் கற்பித்தல் கற்றல் இந்த ரெண்டு நடந்தால் தான் ஞான உற்பத்தி கிடைக்கும் இல்லைன்னா கிருஷ்ணரும் இவ்வளோ எஃபர்ட் போட வேண்டாம் அர்ஜுனரும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் உனக்கு ஞானம் தானே வேணும் இங்கே வா குடி அவன் தலையில் கை வச்சு ஞானம் வந்துருச்சு போ அப்படின்னு அனுப்பி விட்டுருலாம் அப்படிலாம் நடக்கிறது ஸோ இது பல பேர் தேவையில்லாமல் அதாவது நம்ம பண்பாட்டில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பல விஷயங்கள் புகழ்ச்சிக்காக ஏதாவது ஒன்று சொல்கிறது உண்டு பெரியவங்களை பார்த்து சாது சன்னியாசிகளை பார்த்து ஞானிகளை பார்த்து ஒரு ஞானியே இல்லைனாலும் ஒரு சாத்வீகமான வாழ்க்கை ஞான வாழ்க்கையில் இருக்காருன்னா கூட புகழது உண்டு அப்புறம் சாதாரணமாக குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் நல்ல குடும்பத்து மேலே அக்கறை உள்ளவர்னா சும்மா சாதாரணமாக ஒரு புகழ்ந்து வைக்கிறது நண்பர்களையோ உறவினர்களையோ புகழ்ச்சி பேசுறதுங்கிறது நம்ம பண்பாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடத்தை நடவடிக்கை பிறகு அது வந்து அது ஒரு சாதனமாகவும் சொல்லப்படுகிறது புகழ கற்றல்ங்கிறது ஒருத்தர் வந்து தொண்ணூறு பாயிண்ட் தகுதி உள்ளவர்னா நம்ம அவர் வந்து தொண்ணூற்றி ஒரு பாயிண்ட் தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் அப்படி பேசுறது தான் வழக்கம் தொண்ணூறுலேயே நிறுத்துறது இல்லை அல்லது எண்பத்தொம்போது ஐம்பதுன்னு நிறுத்துறது இல்லை ஒரு தொண்ணூத்தொரு பாயிண்ட்ல பேசுறது ஏன்னா அவர் அப்போதான் அந்த ஊக்கத்தை வச்சுட்டு தொண்ணூற்றி ஒன்றுக்கு போக முடியும் அப்புறம் தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் புகழ்த்தி பேசுறது அப்போ தான் அவர் தொண்ணூத்தொன்னுக்கு போவார் அப்புறம் அவர் போறாருங்கிறதுக்காக இல்லை சில நேரம் பெரியவங்க இருப்பாங்க நம்மளை விட பெரியவங்க அவங்க வந்து நம்மளால் முன்னேற்றப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஒரு குருஜியோ இல்லை பெற்றோர்களோ தாத்தாவோ அவங்கள நம்ம புகழ்றதுனால நம்ம வந்து அவங்கள முன்னேற்றுறோம் அவங்கள உயர்த்துறோம் அப்படின்னு ஒரு நிலைமை கிடையாது நம்மளை விட ஜூனியரை நம்ம புகழ்ந்து அவங்க முன்னேறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது அப்போ சீனியரை புகழ வேண்டிய நிலைமை எவ்வளவுன்னா அவங்களை புகழறது நமக்கு புண்ணியத்தை தெரிகிறது நமக்கு சிறந்த அறிவை தெரிகிறது மனதை தெரிகிறது அந்த சக்திகளில் நாட்டத்தை தெரிகிறது அந்த சக்திகளோ திறமைகளோ நமக்கு வருவதற்கு அவைகள் உதவுகிறது அப்படி அப்படி புகழ்ச்சிங்கிறது அவசியமாக இருக்குது அதனால என்னன்னா சில நேரம் சில சாதுக்கள் யாராவது ஒரு சிஷியனுக்கு வந்து ஞானம் கொடுத்தாரு என்னவோ தலையில் கை வச்சார் அவருக்கு கிர் அவரு அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அவருக்கு ஞானம் வந்துடுச்சு இது சாமி இதெல்லாம் உண்மையா அப்படின்னா அவர் தலையில் கை வச்சாரு உண்மை என்னமோ கிர் உண்மை ஞானம் வந்துச்சாருன்னா அதெல்லாம் வந்து அப்படிலாம் சொல்ல முடியும் கிர்ன்னு வந்துச்சுருந்தாக்க ஞானம் வந்துச்சுன்னா தான் அப்படின்னா ஜிஹெச்ல டெய்லி எத்தனையோ பேருக்கு கிர்ன்னு மயக்கம் போட்டு விடுறாங்க அவங்களே ஞானம் வந்துட்டாங்க தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சும்மா தலையில கை வச்சாரு கிர்ன்னு வச்சு மயக்கம் போட்டு விழுந்தாரு அப்படின்னா ஞானம் வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது சும்மா அதெல்லாம் புகழ்ச்சிக்காக ரெண்டு பேரையும் புகழறாங்க குருவையும் புகழறாங்க சிஷ்யரையும் புகழறாங்க அவரும் ரொம்ப தகுதி உள்ளவர் அவர் தொட்டாலே ஞானம் வந்துருப்பா அந்த அளவுக்கு பெரிய ஆளுன்னு சொன்ன அர்த்தம் அவர்கிட்ட போய் என் தலையில் கொஞ்சம் கை வைக்கிட்டு கை வைக்க சொல்லிட்டு ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு வந்துடாத உட்காந்து படி சும்மா வீட்டில் நீ போகணுங்கிறதுக்காக புகழ்ந்து வைக்கிறது நீ இப்படிலாம் உளர்னாலாவது நீ போவேன்னு நினச்சிக்கிட்டு சொன்னால் இவன் இங்க இருந்துகிட்டு என்ன செய்கிறான் அவர் போட்டோ எடுத்து தலையில வச்சுக்கிறான் அவர் கை என் தலையில பட்டுச்சு இவனை என்ன பண்றது அவன் சரி அதையாவது செய்யுது அதுக்கு ஒரு கதை சொல்லணும் ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படிதான் அவர் போட்டோ எடுத்து தலையில வச்சுக்கிட்டாரு ஞானம் வந்துருச்சு சரி அதையாவது செய்யட்டும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க இதுக்காக ஏதாவது சொல்ல போனால் இவன் என்ன பண்றான்னா உடனே தலையில் கை வச்சா ஞானம் வரும் நானும் அப்படி ஒரு குருஜி இவரு இவரு உடனே பெரிய இவர் நான் அப்படி ஒரு குருஜியை தேடிட்டு இருக்கேன் ஒரு பெரிய கிரேட் குருஜி எனக்கு கிடைக்கணும் நான் அவர்கிட்ட போனால் இப்படி தலையில கை வச்சாருனாலே எனக்கு அப்படியே ஞானம் வந்து அதாவது இப்போ அந்த கதையில அதை வச்சுப்போம் அந்த பெரிய கிரேட் குருஜி வந்து தலையில கை வச்சாரு இந்த சிஷியனுக்கு ஞானம் முதிர்ச்சி அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒன்று பார்க்கணும் சிஷியனும் சாதாரண சிஷியன் இல்லை அவரே போயிடுறாங்க அங்கே ஸோ அந்த சிஷியனுக்கு காதில் புனல் வச்சு ஊதணும்னு அவசியம் கிடையாது சும்மா தொட்டாலே அவருக்கு ஞானம் பற்றிக்கிது அந்த அளவுக்கு அவர் யாரு அவர் ரொம்ப கிரேட் அவர் பக்குவப்பட்டு அப்படியே பத்திக்கிற பொசிஷன்ல இருக்கிறாரு அவர் என்ன சொல்றது நல்ல காஞ்ச விரைவு கட்டை விரைவு கட்டை கூட இல்லை பஞ்சு நல்லா காஞ்ச பஞ்சு கற்பூரம் கருப்பு சும்மா தொட்ட பத்திச்சு அப்படி அது அவரு இப்போ நீ அந்த மாதிரி குருஜி கிடைக்கணும்னு நீ தேடுறியே என்னைக்காவது நான் இந்த மாதிரி சிஷியன் ஆகணும்னு நீ நினைச்சு அதை காணும் அந்த மாதிரி ஒரு குருஜியை நான் தேடிட்டு இருக்கேன் சார் அவர் வந்து என் தலையை தொட்டாருன்னா நீ எங்கிட்ட வா உன் தலையை தொட்டுதான் உன் தலை சாம்பல் ஆகிடுவான் அந்த மாதிரி ஒரு குருஜி வேணுமாமா அவர் தலையில் கை வச்சாருந்தாலே ஞானம் வந்துடணும் எல்லாம் இந்த இலவச டிவி இலவச செருப்பு இலவச புத்தகம் இலவச பல்கொடி இப்படியே வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி எதுக்கு கஷ்டப்படவே இல்லை இலவச ஞானம் எல்லாம் இலவச ஞானம் எதுவும் நான் எதுவும் கஷ்டப்படக்கூடாது யாராவது கொடுக்கணும் ஆமாம் நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஒன்று அடையலாம் அதுக்காக நான் பணம் செலவு பண்ணலாம் அதுக்காக எவ்வளோ வீடு அடித்தாலும் நான் லைனில் நின்று வாங்கலாம் கஷ்டப்படலாம் அப்படின்னா என்ன ஒரே ஒரு இடம் இது டாஸ்மாக் மட்டும்தான் மீதி எல்லாம் வந்து பாட்டில் ஒன்று தான் நான் கஷ்டப்படுறேன் மீதி எல்லாம் அரசாங்கம் ஃப்ரீயாக கொடுக்கணும் ட்ரெயின் வேலை ட்ரெயின் டிக்கெட் ஏறினா பிடிக்காது பஸ் டிக்கெட் ஏறினா பிடிக்காது பெட்ரோல் ஏறினா இவன் இவன் ஊர் சுற்றிட்டு அங்கங்கே ஊர் சுற்றுறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு கவர்மெண்ட் வந்து படம் கட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஜாலியாக இருப்பான் இப்படி இது இன்றைக்கி சர்ச்சை பெட்ரோல் விலை ஏற்றலாமா வேண்டாமா உனக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாமா வேண்டாமான்னு சர்ச்சை பண்ண வேண்டியதான் நீயே நீயே விலையை பற்றி பேசுவேன் ஃப்ரீயாக கொடுத்தா பிரச்சனையே இல்லை அப்படி குருஜி வந்து தலையில் கை வச்சாலும் நீங்கள் ஞாபகம் அதெல்லாம் ரொம்ப ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லப்படுறது அப்புறம் சில நேரங்கள் சில பேர் கிட்ட போகிறதுனால ஒரு அவங்களுடைய சாநித்தியம் ஒரு விதமான மனத்தெளிவை கொடுக்கிறது சாநித்தியம்னா அவங்களுடைய அருகாமை அவங்கள்ட்ட பக்கத்தில் இருக்கிறது ஒரு விதமான மனத்தெளிவை கொடுக்கிறது அது அவர்களுடைய தப்போ பலம் அது உண்மையானா அது உண்மை அது ஒரு மன தெளிவை கொடுக்கிறது அது ஒரு ஆறுதலை கொடுக்கிறது அது இந்த அறிவை பிரகாஷ வைக்கிறது அந்த சூழ்நிலை மன அமைதியினால் அறிவு தெளிவாக ஆகிறது மனம் அமைதி அடைகிறது ஸோ அதெல்லாம் உண்மைன்னா அது உண்மை அதனால் ஞானம் வருமானா ஞானம் வராது ஞானத்தை அடைவதற்கு நீ நல்ல பாத்திரமாகிறாய் அவருக்கு அருகில் இருக்கிறதுனால ஒரு தெளிவு வருது மன அமைதி வருது இந்த நேரத்தில் உபதேசம் பண்ணாக்க உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுது அவ்வளோதான் அதனால் தொட்டதுமே ஞானம் வருது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த இவர் கதையில் கூட இந்த மாதிரிலாம் நிறைய பேசுகிறாங்க என்ன விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணரை பார்க்க போனார் அவர் தொட்டார் ஞானம் வந்துச்சு தலையில் கை வச்சாரு மயக்கம் போட்டு விழுந்தாரு ஞானம் வந்துட்டுது அப்படின்னா ஞானம் வந்துட்டுதுன்னு சொல்றது உண்மைன்னா இப்போ அப்படியே ராமகிருஷ்ணர் நடத்தின வகுப்பு திரும்ப இவர் போகணும் ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா இவரையும் திரும்ப அத்தனை கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு போகணும் டெய்லி ஞானம் வந்த பிறகு போக வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது மரியாதை நிமித்தமாக போனார் நன்றி உணர்ச்சியோட போனாருன்னு சொல்கிறது சரி பரவாயில்ல நன்றி உணர்ச்சியோட போனார் பார்க்கறதுக்கு போனார் பழம் கொடுக்க சாப்பாடு கொடுக்க போனார்னா கூட அப்புறம் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கிளாஸில் உட்காரணும் ஞானம் வந்துருச்சுன்னா அப்புறம் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுடுது அப்புறம் இன்னொன்று நடந்தது அதே நபர் அதே விவேகானந்தர் அப்போ பேர் நரேந்திரன் அப்போல்லாம் விவேகானந்தர்னு பேர் கிடையாது அதே நரேந்திரன் வந்து அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணர் பிடிக்காம போயிடுச்சு பிடிக்காம போயிட்டு வேற எங்கேயோ ஆன்மீக கிளாஸ் போக ஆரம்பிச்சார் அந்த செய்தியை வந்து இவர் ராமகிருஷ்ணர் கேள்விப்பட்டிருந்தார் ரொம்ப நாளைக்கு ராமகிருஷ்ணர் பார்க்க வரவே இல்லை ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்ன நம்ம குழந்தை வரல இவரை பொறுத்தவரை அவன் ஒரு முக்கியமான பையன் அவர் மனசில் இருந்தது அவன் ரொம்ப ஸ்மார்ட் நல்ல பிரில்லியன்ட் இந்த மாதிரி நபர்கள்லாம் இதை கற்றுக்கிட்டா அவனுக்கும் நல்லது நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் என்ன அவர் மனசில் ஏதோ ஒரு ஸ்பார்க்கு அதனால இவர் என்ன பண்ணார்னா இவன் இந்த பையன் வந்து எந்த ஆன்மீக வகுப்பு நடந்திருக்கானோ அந்த இடத்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு இவர் அங்கே போய் கூப்பிடுறாரு எழுதிச்சு வான்ட்டு ஏன்னா அந்த இடம் போகக்கூடாத இடம் ஆன்மீகங்கிற பேரில் டுமில் விட்டுட்டு இருக்கிற இடம் இவருக்கு தெரியுது இது தெரிஞ்சு அங்கே போய் ரகலை பண்ணி அடிச்சுட்டு வர்றாரு அப்பயும் அந்த நரேந்திரன் வெளியில் வந்து விட்டா சத்தம் போடுறாரு நீ என்ன ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிற அப்படின்ட்டு உடனே வரல ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப காலம் ஒரு பீரியட் ஃபைட்டு வேற போகுது அப்புறம் ஞானம் வந்திருந்தா ஏன் கிருக்குகள்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு உண்மையிலே இவரை பிடிக்காம போயிடுச்சு இடையில வேற எங்கெங்கயோ போயிட்டு சுத்திட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் இவங்களே வந்து ரொம்பவும் பிகு பண்ணிக்கிறதுக்கும் ரொம்பவும் தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கு தேவையில்லை இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை குழப்பம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் அப்படிலாம் சொல்லி குழப்பக்கூடாது சமுதாயத்தை ஏன்னா பேசுறது வந்து எப்பயுமே அறிவுக்கு மேட்ச் ஆகும் எல்லா விதத்துலையும் அப்படி தான் பேசணும் இல்லைன்னா சும்மா கான்ட்ரவர்சியெல்லாம் பேசிட்டு அப்புறம் அவர் வந்து தொட்டதும் ஞானம் வந்துச்சுன்னா ஏன் அப்புறம் கீழ்க்கு மாதிரி எங்கே எங்கேயோ அலையிறாரு அப்புறம் ராமகிருஷ்ணர் இறந்த பிறகு கூட இவர் ரிஷிகேஷ் போறாரு ஞானத்துக்காக ரிஷிகேஷ் போய் அங்கே மடங்கள் ஆசிரமங்கள் எல்லாம் தங்கி படிச்சிருக்காரு குருநாதர்களுக்கெல்லாம் தங்கி படிச்சிருக்காரு அப்புறம் ஞானம் வந்துச்சுன்னா அப்படியே போகணும் ஸோ இதெல்லாம் வேண்டாத வேலை அவர் தொட்டது ஞானம் வந்துருச்சுங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு கற்பனை இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இது ஒரு பைத்தியம் நானும் ஆரம்பத்தில் கொஞ்ச நாளாக இப்படி இருந்தேன் குருஜியை தேடு குருஜியை தேடு யாரோ ஒருத்தர் கிடைப்பாரு தொட்டா ஞானம் தொட்டாங்க தொட்டா ஞானம் நான் நம்பிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு குருஜி கிடைச்சாரு பலர்னு அறவுற மாதிரி இந்த விளக்கத்தை சொன்னார் அப்புறம் தான் நம்ம குருஜி அடக்கடலை நான் எப்படி இவ்வளோ நாள் முட்டலாக இருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து அனாவசியமாக குழப்பத்தை நான் பார்த்துட்டு நிறைய பேர் இப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க யாரோ ஒரு குருஜி தொடுவார் ஞானம் வரும் தொட்டா ஞானம் வரும் தொட்டா இதெல்லாம் எல்லா ஞானமுமே உபதேசத்தால் தான் வருகிறது அல்லது விளக்கங்களால் தான் வருகிறது எல்லா ஞானமும் அது கணக்கு படமாக இருக்கலாம் சமையல் ஆகலாம் ஒரு ஷர்ட்டை எப்படி அயன் பண்ணுறதாகலாம் ஒரு உண்மை ஒரு விஷயத்தை பற்றி அறிவுங்கிறது தெரிஞ்ச ஒருத்தர் தெரியாதவருக்கு சொல்லி கொடுக்கும்போது ஆகும் அப்படி தொட்டதுன்னா வராது இதுவும் அப்படிதான் அப்போ மோட்ச ஈஷியாமி உன்னை விடுவிப்பேன்னா அதான் குருவாய் வருவாய் அருள்வாய் குருவாக வந்து உன்னுடைய புண்ணிய பலத்திற்கு நான் படி அளப்பேன் நீ கவலைப்படாதே அப்படி மோட்ச ஈஷியாமி ஞானத்தை கொடுப்பேன் உபதேசத்தின் மூலமாக ஞானத்தை கொடுப்பேன் நீயும் மோட்சத்தை அடைவாய் அப்படிதான் அது பல பொருளை தவிர வேறு எதுவும் இதெல்லாம் ஷார்ட்கட்லாம் ஒன்றும் கிடையாது மா சுச்ச நீ கவலைப்படாதே அப்படின்னா என்ன இந்த ட்ராக்குக்குள்ளே ஒன்ஸ் வந்தாச்சுன்னா கவலைப்படுறது ஒன்றுமே கிடையாது அது ஒரு பெரிய விஷயம் பெரிய ரிலீஃப் இது வந்து ட்ரெயினில் ஏறியாச்சு ஒருவேளை ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் தப்பு கிடையாது சுலபமானாலும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும் இதில் இன்னும் அதாவது ஒரு ஜாபுக்காக போகிறோம் ஒரு இன்டர்வியூக்காக போகிறோம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த டைமுக்கு போய் சேரணும் போய் சேரலன்னா ஏதோ சிரமம் இது மோக்ஷம்னு போயாச்சு இறுதி யாத்திரை இது இதுக்கப்புறம் பிறவியற்ற நிலை அதுக்கப்புறம் மிகப்பெரிய பலன் பலனும் வந்து மிகப்பெரிய பலனாக இருக்கிறது அந்த மாதிரி மிகப்பெரிய பலன் அப்படிங்கும் பொழுதுலாம் அது கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாகிறதுலாம் பெரிய பிரச்சனை கிடையாது எப்பயுமே நம்மளே பிஸ்னஸ்லேயே பல இடங்கள்லேயே பார்த்துருக்கோம் இப்போ மிக முக்கியமான முடிவுகள் மிகப்பெரிய நன்மையை தர முடிவுகள்லாம் விஷயங்கள் பெரிய நன்மைகளுக்கு பெரிய நன்மைகள் எல்லாம் பற்றி முடிவு பொழுது நம்ம அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டோம் ரொம்ப ஆறு யோசிப்போம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஏன் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறோம் ஏன்னா தப்பு நடந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு பெரிய நஷ்டம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் முக்கியமே தவிர அவசரம் முக்கியம் கிடையாது அதனால் இந்த மார்க்கம் அப்படிதான் மோட்ச மார்க்கங்கிறதெல்லாம் அவசரம்லாம் ஒன்றுமே கிடையாது ட்ராக்குக்கு உள்ளே வந்துட்டோம்னா போதும் அங்கேயே ரிலாக்ஸ் ஆகிடும் வந்த ட்ராக் சரின்னா வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஒருத்தர் ஏறுவான் ஒருத்தர் சறுக்குவான் சறுக்கல்கள் இருந்துட்டு தான் இருக்கும் அதுலேயும் ஒன்றும் கவலைப்படுறது கிடையாது எல்லாருக்குமே நடந்திருக்கு காலானப்பட்ட விஸ்வாமத்தில் இருக்கும் ச சறுக்கல் நடந்திருக்கு அப்படி எல்லாருக்குமே நடந்திருக்கு சறுக்கல்ங்கிறது இருக்கும் தப்பு கிடையாது ட்ராக் அந்த மார்க்கத்துக்கு வந்தாச்சுன்னா சர்க்கிள்கள் தவறே கிடையாது அங்கேயும் ஈஸ்வர பவனை வச்சு சர்ச் பண்ணியாச்சுன்னா அந்த சர்க்கிளே முன்னேற்றம் ஆகிட்டு மாட்டான் வேலை முடிஞ்சிடுச்சு அதனால மாசுச்சக நீ ஒன்றும் கவலைப்படுவதற்கு இல்லை கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற அப்புறம் அறுபத்தி எட்டு படிக்கலாமா பரமம் குஹ்யம் मद्भक्तेष्वभिदास्यति भक्तिं मयि परां कृत्वा मामे वैष्यत्य संशयः அறுபத்தெட்டு இந்த புத்தகத்தில் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் ஒரு தடவை பார்க்கிறேன். பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டாவது ஸ்லோகம் சரிதான் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி எத்தனை வருஷம் அறுபத்தெட்டுங்களா அறுபத்தெட்டு அபிதாசியதி அபிதாசியத்தின்னா சொல்லித்தருகிறானோ கற்றுத்தருகிறானோ கரெக்டாக தான் கு குஹ்யம்னா குஹ்யம் குஹ்யம் குஹ்யம் கு கு கு மேல மேல அந்த ஆமாம் மூணாவது கு சமஸ்கிருதம் அந்த வேர்டை பார்த்தப்போ ஞாபகத்துக்கு கா கு ம் படிக்கலாமா படித்து முடிச்சாச்சா நான் படிச்சாச்சு ஸ்லோகம் முடிச்சாச்சா முடிச்சாச்சு ஓகே ஏ இமம் ஏ யாரு எக யார் இமம் இந்த பரமம் குஹ்யம் இந்த மிக உயர்ந்த முக்கியமான ரகசியத்தை மத் பக்தேஷு என்னுடைய பக்தர்களுக்கு மத்துனா என்னுடைய பக்தேஷு பக்தர்களிடத்தில் அபிதாசியத்தை விளக்குகிறானோ சொல்லித் தருகிறானோ போதிக்கிறானோ அப்படின்னா அவன் பக்திம் மயி பராம் கருத்வா மயி பராம் பக்தி கருத்வா என்னில் மிக உயர்ந்த பக்தியை பெற்று போதிக்கிறானோ அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்புறம் போதிப்பதனால் இன்னும் அந்த பக்தி ஸ்திரமாகி உறுதியாகி மாம் ஏவ என்னையே ஏஷ்யதி அடைகிறான் அசம்சய இதில் சந்தேகமே இல்லை அதனால இது ஒரு மெத்தட் நம்ம கல்ச்சர்ல என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த காலத்தில் குருகுலம்ங்கிற பேட்டர்ன் இப்படி தான் எல்லாருமே வாழ்க்கையில் அதனால தான் நம்ம நேற்று ஒரு டேட்டா பார்த்தோம் அந்த காலத்தில் குருகுலங்கள் அதிகமாக இருந்தது ஏராளமாக வீதிக்கு பத்து குருகுலம் இருக்கும் குருகுலம்னா இன்றைக்கி இருக்கிற நம்ம நினைக்கிற மாதிரி கல்லூரி காலேஜ் மாதிரி சிஸ்டம் கிடையாது அங்கங்கே அங்கங்கே குருகுலம் இருக்கும் அந்த குருகுலமும் பெர்மனெண்ட் கிடையாது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பெரிய சீரியஸான மேட்டர் தான் பர்மனெண்ட்லாம் பண்ணாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரூல் என்ன இருந்ததுன்னா இதை புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு சிஸ்டம் புரிஞ்சிடும் ரூல் என்னன்னா ஒருத்தர் ஒருத்தருமே வாழ்க்கையில் கொஞ்ச நாளாவது குருஜியாக இருந்துட்டு போகணும் அவ்வளோதான் <laughs> எப்போ கடைசி காலத்தில் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு கிடையாது அப்ப அப்போ அப்போ இருக்கிறது இருக்காது அவர் இஷ்டம் இந்த குருஜி வாழும்போது குடும்பஸ்தராக இருக்கும்போது அதாவது பழைய பண்பாடு என்னன்னா குருகுலத்துக்கு போகிறான் ஒரு பையன் சுமார் ஆறு வயசில் போறான் இருபத்தோரு வயசில் ரிட்டர்ன் வரான் ரிட்டர்ன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா கல்யாணம் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடிக்கு போகிறான் இன்னொரு குருஜிகிட்ட போய் படிக்கிறான் அப்படியே அவருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நேரம் செட் ஆகிடும் இப்போ உதாரணமாக சுப்பிரமணியன்னு வச்சுங்களேன் சுப்பிரமணி கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டார் இப்போ என்ன பண்றாருன்னா பார்ட் டைம் வேறு ஒரு குருநாதத்தை போய் ஏதாவது கற்றுக்க போறார் ஆனால் இவர் ஏற்கனவே குருகுலத்தில் என்னமோ படிச்சுட்டு வந்திருக்கிறார் இவர்கிட்ட ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இவர் பல நேரங்கள் என்ன பண்ணுவார்னா இந்த பார்ட் டைம் படிக்கிற நேரத்திலேயே இதை போதிக்க படிச்சதுல இருந்து கொஞ்சம் போதிக்க ஆரம்பிச்சிருவா அது ஒரு பார்ட் டைம் எஜுகேஷன் இவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் சைமல்டேனியஸ் ஆகும் ஒரே நேரத்தில் இவர் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்காரு குருஜியாகவும் இருக்காரு இது ஒரு ஆப்ஷன் ஆனால் இது ரொம்ப அரியுது இது எல்லாருக்கும் பண்ண முடியாது நேரம் இருக்காது ஏன்னா குடும்பத்தை பார்க்கணும் தொழிலை பார்க்கணும் இன்னொரு குருஜிக்கு போய் சேவை செஞ்சுக்கிட்டு படிச்சுக்கணும் இவரும் வந்து இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லி தரணும் இது கொஞ்சம் கரு கஷ்டம் ஆனால் இப்படி நடந்திருக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப திறமையானவங்க ஒரு வேளை வாழ்க்கை சௌகரியங்கள் அந்த மாதிரிலாம் இடம் கொடுத்ததுன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இவர் பாடம் நடத்த மாட்டார் இன்னொரு குருஜிகிட்ட போய் படிக்கிறதோட வச்சுப்பார் அப்படி கத்துக்கிறார் கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகும் ஒரு சப்ஜெக்டை ஓரளவு கற்றுக்கிறது கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் இவர் சேவனு பாடம் நடத்த ஆரம்பிச்சிடறாரு இவர் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஸ்டடியை குறைச்சிக்கிறாரு அல்லது நிறுத்திக்கிறாரு குறைக்கிறது தான் பெரும்பாலும் நிறுத்துறதுங்கிறது இருக்காது பெரும்பாலும் குறைச்சிப்பாங்க குறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் பாடம் நடத்த ஆரம்பிச்சிடறாரு மற்றவங்களுக்கு டெய்லி சாயந்தரம் அப்படி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இவருட்டு இவருக்கு இந்த விஷயத்தில் மாஸ்டர் இவர் அப்படின்னு கேள்விப்பட்டு உருவம் அப்ரோச் பண்ணுவாங்க அவர்கிட்ட வந்து பாடம் நடத்துவார் அப்படி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பாடம் நடத்துவார் அவ்வளோதான் ஒரு பேட்ச் ஆரம்பிச்சார்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு போகும் ஒரு சப்ஜெக்ட் நடத்தி முடிக்க இவர் எதை ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறாரோ அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தராரு மற்றவங்களுக்கு சொல்லி தரும்பொழுது என்ன வந்து இவரும் எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறாரு அதில் சொல்லித்தர சொல்லித்தர இவருக்கு உள்ள இன்னொரு இன்சைட் ஓப்பன் ஆகுது அதுக்குள்ள நுணுக்கங்கள்லாம் திறமையாகிறாரு அப்புறம் இன்னும் பல பேர் வந்து வேற யார்கிட்டயோ குருஜிட்ட படிக்கிறவங்களோ இல்லை மற்ற குருஜியோ இவர் வந்து சந்திக்கிறது அவங்களோட உட்காந்து கலந்து ஆலோசிக்கிறது பேசுறது அது மூலமாகவும் விஷயங்களை சர்ச்சை பண்ணுறது மூலமாகவும் இந்த ஞானம் இன்னும் மெருகூட்டப்படுகிறது அப்படி இதெல்லாம் படித்த ஒருத்தர் ஒருத்தருமே குருவாக இருந்துட்டு போகணும் யாரோ ஒரு நாலு பேர் வருவாங்க அவ்வளோதான் இவரை நம்பி நாலு பேர் வருவாங்க வீட்டில் இருந்து நடத்துறது தான் பொதுவாக ஆண்களும் வரலாம் பெண்களும் வருவாங்க இந்த மாதிரி குருகுலத்துக்கு பெண்களும் வந்தாங்க ஸோ அவங்க பாட்டுக்கு வருவாங்க இவர் பாட்டு சொல்லி கொடுப்பாரு அவ்வளோதான் அப்போ அது ஒரு குருகுலம் இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடுமே ஒரு ஒன் டைம் ஆகுது அதர் குருகுலமாக தான் இருந்திருக்கும் இப்போ சுப்பிரமணியோட அப்பா குருஜியாக இருக்கிறாரு சுப்பிரமணியம் வந்து இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னா கூட அவர் ஒன்றும் பாடம் நடத்தலை அவர் போய் படிச்சுட்டு வர்றாரு யார்கிட்டையும் ஆனால் அவங்க அப்பா பார்த்தா இப்போ குருஜியாக இருக்காரு கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது சுப்பிரமணிய மாஸ்டர் ஆயிடுறாரு அவங்க அப்பாவுக்கு வயசாயிடுது அவர் பாடம் நடத்துறதில்ல அவர் சன்னியாசனுக்கு போயிட்டாரு இன்னொரு குருஜிட்ட போயிட்டாரு இப்போ சுப்பிரமணிய குருஜியா இருக்கிறார் அவ்வளவுதான் ஒரு நாள் இந்த ரெண்டுக்கு இடையில கேப் இருக்கலாம் அந்த அந்த ஸ்டூடெண்ட் டீம் வேற இந்த ஸ்டூடெண்ட் டீம் வேற அவர் அது அதோட முடிஞ்சு போயிடுச்சு அவர்கிட்ட படிச்சவங்க அதோட டிஸ்போஸ் ஆகிடுவாங்க இவர்கிட்ட புதுசாக ஒரு டீம் வருவாங்க இவர்கிட்ட படிப்பாங்க அது டிஸ்போஸ் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஏதாவது ஒன்று சொல்லி தருவார் அது அதோட கோர்ஸ் முடிஞ்சிடும் அப்படி ஒருத்தர் ஒருத்தருமே இப்படி பாடம் நடத்தினார் ஏன் இதெல்லாம் தவம் கற்றல் கற்பித்தல் ரெண்டுமே தவம் அதனால் ஒருத்தர் ஒருத்தரும் கற்பிக்கவும் முயற்சி பண்ணணும் கற்கவும் முயற்சி பண்ணணும் அவங்கவுங்களுக்கும் அது ஒரு தவம் அப்படி அந்த காலத்தில் அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குருஜி குருகுலம் சும்மா ஈசல் மாதிரி கச்ச கச்ச கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும் எல்லாருமே அங்கங்கே அவங்க அவங்கவுங்கள்ட்ட ஒரு நாலஞ்சு பேர் போயிடுவாங்க அந்தந்த குருஜிட்ட ஒரு நாலு பேர் பத்து பேர் ஐம்பது பேர் அந்த குருஜியினுடைய திறமை அதெல்லாம் அதனால் கவரப்பட்டவர்கள் அந்த விஷயத்தால் கவரப்பட்டவர்கள் அவர் என்ன டாபிக் நடத்துகிறாருன்னு தெரியாது ஸோ அந்த விஷயம் பிடிச்சவங்க ப்ளஸ் அவர் விளக்குற திறமை பிடிச்சவங்க எல்லாம் கேள்விப்பட்டு வந்து குவிஞ்சிப்பாங்க அவ்வளோதான் அப்படி அந்த காலத்தில் இப்படி தான் குருகுலங்கள் நடந்தது அப்படி அது ஒரு சாதனமாக சொல்லப்பட்டது அப்படி இது ரெண்டு அந்த போதனை செய்கிறவர் மை என்னில் பராம்பக்தின் கிருத்வா அபிதாசியதே அப்படி பராபக்தியை செய்து இந்த போதனையை செய்கிறார் அவர்கள இறைவனில் உறுதியாக நின்று கொண்டு போதனை செய்கிறார் அப்படின்னு ஒரு பொருள் மூணாவது பாதத்துக்கு அப்புறம் ரெண்டாவது பாதத்தை வச்சோம்னா ஒரு பொருள் கிடைக்கும் அப்புறம் ரெண்டாவது பாதத்துக்கு அப்புறம் மூணு மூணுக்கு அப்புறம் நாலு அந்த வரிசையில் வச்சோம்னா இன்னொரு பொருள் அது என்ன பொருள் அப்படி போதிப்பதனால் அவருக்கு இன்னும் இன்னும் பராபக்தி வருகிறது என்னில் இன்னும் ஸ்திரமான பக்தி வருகிறது இன்னும் என்னுடைய புகழ்களை பார்க்கிறார் என்னுடைய பெருமைகளை பார்க்கிறார் என்னுடைய திறமையை பார்க்கிறார் என்னை பற்றி உண்மைகளை பார்க்கிறார் மனம் அப்படி அதில் உறுதியாகிறது அப்படி உறுதி ஆகி கிருத்வா அப்படி உறுதியாகி மாம் ஏவ ஐஷ்யதி மாம் ஏவ ஏஷ்யதி என்னையே அடைகிறான் அசம்சய இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படி அறுபத்தி ஒன்பது அடைகிறான் न च तस्मात् तस्मात् तस्मात् तस्मात् न स न च तस्मात् न च तस्मात् मनुष्येषु मनुष्येषु मनुष्येषु मनुष्येषु कश्चन कश्चित् கஷ்டின் கஷ்டின் ஆ கஷ்டித்துன்னு பிரிச்சா கஷ்டித்துன்னு கரெக்ட் கஷ்டித்து கஷ்டித் மே மே பிரியகிருத் பிரியகிருத் பிரியகிருத்தமக பிரியகிருத்தமக பிரியகிருத்தமக பிரியகிருத்தமக நச்ச தஸ்மாத் नश्च तस्मात् मनुष्येषु मनुष्येषु कश्चित् कश्चित् प्रियकृत्तमः मे प्रियकृत कृतमः भविता भविता न च न च मे मे तस्मात् तस्मात् भविता च भविता भविता न च च मे मे तस्मात् तस्मात् அந்யக அந்யக பிரியத்தரு பிரியத்தரோ புவி புவி பிரியத்தரோ புவி பிரியத்தரோ புவி அந்யப் பிரியத்தரோ அந்ய பிரியத்தரோ புவி புவி இதெல்லாம் இது ஒரு மாதிரி புகழ்ச்சிக்குன்னு சொல்லலாம் அல்லது ஏதோ மைன்யூட்டான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம் அதுதான் நச்ச என்ன என்ன இல்லை இல்லைன்னா இல்லை நச்சன்னா கிடையவே கிடையாது இல்லவே இல்லை தஸ்மாத் தஸ்மாத்னா அவனை விட அவனை விட அவன் பேர் சகன்னா அவன் தஸ்மாத்னா அவனை விட அவனை காட்டிலும் அவனை தவிர மனுஷேஷு மனிதர்களில் மனிதர்கள் மனுஷ மனிதன் மனுஷேஷு மனிதர்களில் கஷ்டித்து யாராவது கஷ்டனா யாரு கஷ்டித்துனா யாராவது மே எனக்கு பிரிய கிருத்தமகா பிரியமானவன் பிரியத்தை உடையவன் எனக்கு பிரியமானவன் என் நான் பிரியப்படக்கூடிய காரியத்தை செய்தவன் நான் பிரியப்படக்கூடிய வகையில் வாழ்பவன் அவனுக்கு பேரு பிரிய கிருத்து அப்படின்னு பேர் என்னில் பிரியத்தை ஏற்படுத்தியவன் அப்படி பிரிய கிருத் பிரியத்தை உண்டு பண்ணிட்டான் என் மேலே இப்போ என்னால் அவன் மேல பிரியமாக தான் இருக்க முடியுது கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை அப்படியே என்ன பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான் எனக்கு அவன் மேல பிரியம் வர்றதை தடுக்க முடியாதபடி அவன் பண்ணிட்டான் அவனுக்கு பேர் பிரிய கருத்து அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் பிரிய கருத்து கிடையாது ஏராளமானவங்க பிரிய கருத்து இருக்கிறார்கள் பல பேர் என்னை பக்தி செலுத்தி என்னால் நன்மைகளை அடைந்து சௌகரியமாக வாழ்கிறார்கள் என்னுடைய உதவியை ஏற்றுக்கொண்டு ஆனாலும் கூட இந்த பிரிய கருத்துக்களில் பிரிய கருத்துனா பிரியத்தை ஏற்படுத்தியவன் இந்த பிரிய கருத்துகளில் சில பேர் இருக்காங்க ரொம்ப எக்ஸால்டட் ரொம்ப சுப்பீரியர் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன் அவங்க இந்த பிரிய கருத்துக்களிலேயே சூப்பர் மேன் அவங்க ரொம்ப டாப் அவனுக்கு பேர் என்னன்னா பிரிய கரு தமன் அந்த தமன் போட்டாச்சுன்னா அவன் தான் த பெஸ்ட் பிரியமான ரொம்ப பிரியமானவர்களில் மிக மிக டாப்பானவர் பிரியமானவன்னா எனக்கு பிரியமானவர்களில் ரொம்ப ரொம்ப பிரியமானவன் அவன் பேர் பிரிய கிருத்தமன் அப்படி கஷ்டின் மே யாராவது எனக்கு பிரிய கிருத்தமன் மிக பிரியமானவன் மனிதர்களில் அவனை காட்டிலும் தஸ்மாத்து கிடையவே கிடையாது இவனை விட பிரியமானவன் எனக்கு எனக்கு பிரியமானவன் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் என்னுடைய பிரியத்தை சம்பாதிச்சிருக்காங்க பிரிய கருத்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போ சொல்லப்பட்டவருக்கானே இவன் வந்து எனக்கு அந்த பிரியமானவர்களிலேயே சுப்பீரியர் அவன் தான் ரொம்ப உயர்ந்தவன் எவன் அவன் இவன் என்ற வேலை வசனம் வேண்டாம் எவன் என்று விளக்கவும் அப்படின்னா எவன் அபிதாசியதி இதை போதிக்கிறானோ மத் பக்தேஷு அபிதாசியதி இப்பதான் அறுபத்தி எட்டுல விளக்குனாரு அந்த நபரை பத்தி தான் திரும்ப பேசிட்டு இருக்கிறாரு யார் வந்து இந்த பரமமான குஹியத்தை இந்த ரகசியத்தை அது ரகசியம் அதனால என்ன ரகசியம்னு சொல்றதுலேருந்து உட்காந்து பொறுமையாக தான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா ஈஸியாக தான் இருந்தால் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் இது ரகசியம்னு அவரே சொல்லிட்டாரு அதனால யார் பொறுமையாக உட்காந்துக்கிட்டு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ என் என் மேல் சிறந்த பக்தியை வைத்துக்கொண்டு ஏன்னா இல்லைன்னா இதை நடத்தவும் முடியாது மிகப்பெரிய பக்தியை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா தான் இதை நடத்த முடியும் பொறுமையாக அப்படி வைத்து கொண்டு யார் செய்கிறானோ அவன் பிரிய கிருத்தமகா எனக்கு மிக மிக பிரியமானவன் அவனை காட்டிலும் பிரியமானவன் என்று இந்த உலகத்தில் வேறு யாரும் எனக்கு கிடையாது நச்ச தஸ்மாத் அவனை காட்டிலும் யாரும் கிடையாது நச்சன்னா கிடையாது அவனை தவிர வேற யாரும் கிடையாது மனிதர்களில் கஷ்டின்மே யாராவது பிரிய கிருத்தமன் எனக்கு மிகவும் பிடித்தமானவன் என்று வேற யாரும் கிடையாது இவன் தான் மிக மிக மிக பிடித்தவன் ஓகே சார் இப்போ இல்லை ஒருவேளை இனிமேல் நாளைக்கு யாராவது வந்தா இவனை விட பிடித்தமானவங்கன்னு வேற டெக்னிக் மூலமா மந்திர தந்திரத்து மூலமா இவனை பீட் பண்ணிட்டு போறத ஆள் யாராவது வந்தா இவனை ஹிட் பண்றது ஒரு ஆள் இருந்தா இவனை தள்ளி விட்டுட்டு அவனை விட முன்னாடி போறதுக்கு ஆள் இருந்தா அப்போ அது பெருசா போயிடும் அப்படின்னா எனக்கு அதுதானே வேணும் இதை விட அப்படின்னா பவிதா நச்சமே தஸ்மாத் தஸ்மாத் அவனை விட மே எனக்கு பவிதா பவிதான்னா இனிமேல் வரப்போகுபவன் பிரியமானவன் இனிமேல் வேற ஒரு மெத்தட் மூலமா வந்து இவனை விட பெருசாகிட்டான் பவிதான்னா ஃபியூச்சர் பெருசான் எதிர்காலத்தில் வேறு ஒருவன் சிறந்த பக்தன் என்று சிறந்த பிரியமானவன் என்று பவித்தான் இனிமேலும் இருக்க போறது கிடையாது இனிமேலும் ஒருத்தர் <laughs> இவனை விட எனக்கு பிரியமானவன்னு வரப்போறது கிடையாது அப்புறம் தஸ்மாத் அந்யகா இந்த பாட்டு இன்னும் முடியல தஸ்மாத் அந்யகா அவனை தவிர வேறு ஒருவன் என்று அந்நக பிரியத்தரக பிரியத்தரக இவனை விட பெட்டரான பிரியமான பிரிய தரங்கிறத போட்டாச்சுன்னா பெட்டர் தமாங்கிறது போட்டாச்சுன்னா பெஸ்ட் அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி தமன்னா தரன்னா கம்பரேட்டிவ் டிகிரி இப்போ ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காரு இவனை விட இன்னொருத்தர் வந்து ரொம்ப உயர்ந்தவர் எனக்கு வந்து பிடித்தமானவர் அப்படின்னு புவி பூமியில் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒப்ப எடுத்துட்டார் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் சிருஷ்டிலையும் நச்சர் பவிதா அப்படி யாரும் வரப்போகிறது கிடையாது இனிமேலே கிடையாது ஒரே போனால் முடிஞ்சு போச்சு அப்படின்னா யார் இதை கற்கிறார் யார் இதை கற்பிக்கிறார் அவர் வந்து எனக்கு மிக மிக பிரியமானவர் இதை தவிர வேறு ஒரு என்னுடைய பிரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு மிக சிறந்த சாதனம்னு எதுவும் கிடையாது அப்படி இதுதான் வந்து வேற மாதிரி உருமாற்றி சொல்லிடுறாங்க புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி சொல்லிட்டு கடவுள் என்னையே பார்க்க சொன்னார் கடவுள் என்னையே துதிக்க சொன்னார் நான் போய் கோயிலை அறிவு அறிவுபூர்வமாக மனது மூலியமாக என்னை போதிப்பவன் என்னை பற்றி போதிப்போம்னா என்னை இந்த விஷயத்தை போதிப்பவனும் சரி கற்பவனும் சரி ஆட்டோமேட்டிக்காக மனநிலையில் என்னை வந்துருவான் ஆமாம் அப்படிங்கிறது ஃபைனலாக சொல்ல வர்றது தான் அவர் சொல்கிறார் அதுதான் பண்பாட்டில் கடைசியாக பார்த்தா எல்லா தவங்கள்லேயும் இந்த சுப்பீரியர் தவங்கிறது இந்த ரெண்டு தான் கற்றல் கற்பித்தல் கற்றல் கற்பித்தல் தான் தவங்களில் மிகச்சிறந்த தவம் பார்க்கறதுக்கு வந்து ஈஸி மாதிரி தெரியும் என்ன சார் சொல்றீங்க இவர் பாருங்க மாசம் மாசம் பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து கோயில் போயிட்டு வர்றாரு அதை விடவா இது இவர் பாருங்க சொத்தெல்லாம் எழுதி கோயில் கொடுத்துருக்கிறாரு அதை விடவா இது பெருசு இவரை பாருங்க பெரிய விரதத்தில் இருக்கிறார் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு சாமிக்காக விரதம் இருக்கிறார் அதை விடவா இது அப்படின்னா அதை விட இது நீ இதெல்லாம் செய்கிறாளே நீ வந்து கிளாஸில் உட்காந்து பாரு அது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும் கிளாஸில் உட்காந்துருக்கிறதுக்கு மேலே கிளாஸுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறது நீ கோயிலுக்கு மலைக்கு போகிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ண ஒரு வாரம் லீவ் போடுவேன் ஒரு வாரம் வகுப்புக்காக லீவ் போட சொல்லி சொல்ல வரமாட்டாங்க எங்கே சார் நேரமே இல்லைம்மா அதுதான் அதுதான் கஷ்டம் அவனுக்கு ஏன்னா அவளுக்கு இது வந்து அறிவை பயன்படுத்த வேண்டும் அங்கே அறிவு தேவையில்லை சும்மா ஒரு வாரம் லீவ் போடணும் ஃபிசிக்கலாக கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கொஞ்சம் பசி தாங்கணும் கொஞ்சம் தண்ணி தாகத்தை தாங்கணும் இந்த மாதிரி சிரமங்கள் அதெல்லாம் சிரமங்களை தாங்கணும் இதெல்லாம் தாங்கிடுவோம் ஆனால் இந்த அறிவுக்காக தன்னை மாற்றி அமைத்தல் மனதை மாற்றி அமைத்தல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தல் ஈஸி கிடையாது அது ரொம்ப கஷ்டம் அப்படியே மாற்றி அமைச்சாலும் அது வரக்கூடிய சிரமத்து சின்ன சின்ன சிரமங்களை தாண்டிட்டு வந்து உட்கார்றதுங்கிறது அது வந்து சிரமம் இதெல்லாம் பல பிரச்சனை இருக்கு வந்து உட்கார்றதுக்கு அப்புறம் பிறகு புரிஞ்சுக்கிறதுலையும் புரிஞ்சுக்கிறதுலேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு மனசு எங்க எங்கேயோ போகும் தேவதைகள் வந்து புரிஞ்சுக்க விடாம தடுப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளிருந்து சில தொல்லைகள் வரும் அப்புறம் என்னன்னா இதெல்லாம் சொல்றாரு இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இந்த காலத்துக்கு ஒத்து வராது சாத்தியம் எல்லாம் புரிஞ்சா கூட ஒரு இடத்துல அவனுக்கு எங்கேயோ தெரியல மாட்டிக்கிறான் இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா இதெல்லாம் வந்து அப்படின்ட்டு போயிடும் அப்புறம் அவ்வளோதான் பழம் கிடைக்காம போயிடுது அதனால் இதில் வந்து இடையூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதை தாண்டி இதை புரிந்து கொள்ளுதல் முழுமையாக கற்றல்ங்கிறது ஈஸி கிடையாது அதே போல் கற்பித்தலும் ஈஸி கிடையாது கற்பித்தல்லையும் மிகப்பெரிய சவால் சொன்னோம் சொத்தெல்லாம் கூட எழுதி கொடுத்துடலாம் ஒருத்தர் ஈஸி அதெல்லாம் கூட ஈஸி மிகப்பெரிய மலைக்கு மலை ஏரியில் கூட ஏறி இறங்கிடலாம் அதெல்லாம் கூட ஈஸி கற் கற்பித்தல்ங்கிறது அது ஒரு சவால் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய அக்கறை பிழை இல்லாமல் கற்றுக் கொடுப்பது ரொம்ப முக்கியம் ஆனால் அது பிழை இல்லாமல் கற்றுக் கொடுக்கறதுக்கு தன்னை டியூன் பண்ணணும் தன்னை தகுதி உள்ளவனை வச்சுக்கணும் கற்றுக் கொடுக்கறதுல பல ரிஸ்க் இருக்குது அதில் பல சிரமங்கள் இருக்கிறது அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி இது மிகப்பெரிய தவமாக அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்தது அதனால்தான் அந்த காலத்தில் குருநாதர்னா மிகப்பெரிய பொசிஷனில் வச்சுருந்தாங்க ஒரு ராஜ்யத்தில் எல்லோராலும் வழிபடப்படுற ராஜா வயசு வித்தியாசம்லாம் கிடையாது ஒரு கிங்னு சொன்னால் எல்லாருமே வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா ஒரு தவமாக வாழ்ந்தவர் மிகப்பெரிய வாழ்ந்தவர் கர்மயோக பவனியுடன் ஈஸ்வர பவனியுடன் எல்லா கர்மங்களையும் ஆடாமல் அசங்காமல் உறுதியாக நின்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் அது ஒரு மாடல் நம்ம வந்து நம்மளுடைய மூணாவது நிலையில ஐந்தாவது நிலையில பார்த்துருப்போம் மன்னர்கள்னா யாருன்னு சொல்லிட்டு அதே அது மிகப்பெரிய தவத்தில் இருப்பவர்கள் மன்னர்கள் அந்த மன்னரே கூட பாத பூஜை பண்றார் யாருக்கு குருநாதர் குருநாதர்னா மன்னருக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க நல்ல விஷயம் தான் சொல்கிறீங்க ஆனால் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது குருஜி சொன்னால் அவர் ஆட்சி பண்ணலாம் குருஜி ஆட்சி பண்ண போதுன்னு சொன்னால் இறங்கி வர வேண்டியது ஆகும் அதனால் அவர்கிட்ட வந்து நேரம் இல்லைங்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் தான் இறுதி சட்டம் மன்னனுக்கும் இறுதி சட்டம் யாருன்னா குருஜி தான் அப்படி தான் வழங்குறாரு அதனால் ஏன்னா அதெல்லாம் குருஜிக்கு மரியாதை இல்லை கல்விக்கு உள்ள மரியாதை குருஜியிடம் காட்டப்படுகிறது இல்லைன்னா கல்விக்கு போய் நம்ம பாத பூஜை பண்ண முடியுமா கல்விக்கு போய் பாத பூஜை பண்ணணும் எங்க போய் பண்றது குருநாதருக்கு பண்றது தான் கல்விக்கு பண்றதா பொருள் ஏன்னா கண்ணு தெரிஞ்சவர் இவர் ஞானத்துக்கு போய் நம்ம பூஜை பண்ணி பார்க்க முடியுமா ஞானம் உயர்ந்தது உண்மையா இருந்தா இப்போ ஞானத்துக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி பார்க்க முடியுமா முடியாது ஞானத்துக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்றதுக்கு முடியாது ஏன்னா அது வந்து புலன்களால் அறியப்படுவதாக இல்லை அப்போது ஆனால் அந்த உணர்ச்சியை செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு இடம் குருஜி அவ்வளோதான் அப்போது அந்த ஞானத்துக்கு போதனைக்கு மரியாதை கொடுக்கறது வந்து ஞானத்தை போதனையை பெறுவதற்கு உதவி செய்கிறது அப்போ எங்கே போய் மரியாதை கொடுத்து பார்ப்பது எப்படி அதை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அப்படின்னா குருநாத்தரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பது தான் இந்த ஞானத்தை கல்வியை போதனையை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பதாக கருதப்படுகிறது கருதப்பட்டது அப்படி அதனால தான் இந்த தவம் உயர்ந்த நிலை அதனால குருஜியும் உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க ஓகே அடுத்து இது பொருள் பிடிச்சிட்டோம்னா இப்போதான் பொருள் பார்த்துருக்கோம்ல இன்னைக்கு தான் பார்த்தோம் அறுபத்தி ஒன்பது பொருள் புஸ்தகத்தில் இருக்குது அறுபத்தி வந்து தான் பார்த்தோம் தான் அந்த அந்த அறுபத்தி ஒன்பதுக்கு பொருள் பிடிக்கிறாங்க புஸ்தகத்தில் கண்டுபிடிச்சிட்டீங்களா எத்தனை மகன் இரநூத்தி தொண்ணூத்தி நாலாம் பக்கம் பொருள் வந்து தொண்ணூத்தி நாலாம் பக்கத்துல இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தி நாலுல இருக்கு அந்த அந்த பக்தனை காட்டிலும் பக்தனை காட்டிலும் அந்த பக்தனை காட்டிலும் அந்த பக்தனை காட்டிலும் எனக்கு எனக்கு மிகவும் மிகவும் பிரியமான பிரியமான காரியத்தை காரியத்தை காரியத்தை காரியத்தை செய்யக்கூடியவன் செய்யக்கூடியவன் மனிதர்களில் மனிதர்களில் வேறு எவனும் வேறு எவனும் இல்லை இல்லை அப்படியே அப்படியே பூமியில் பூமியில் அவனை காட்டிலும் அவனை காட்டிலும் எனக்கு எனக்கு பிரியமானவன் பிரியமானவன் வேறு ஒருவன் வேறு ஒருவன் இருக்க போவது இல்லை போவது இல்லை அவ்வளோதான் முடிச்சிட்டார் இனிமேல் இருக்க போவது இருக்கா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம்லாம் இப்போ வந்து அவங்க என்னென்னா இந்த கருத்துக்களை தான் அவங்களுக்கு கிடைச்ச குருஜி ஜீசஸோ நபிக்கு கொடுத்தவரோ இதை தான் சொல்லி கொடுத்தாங்க இதை யார் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தராங்களோ அவங்க பெரியாரு அவங்க வந்து கடவுளுக்கு பிடிச்சதுன்னா அதனால் நீ போய் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னது மற்றவங்களுக்கு தான் என்னென்னா எப்பயுமே சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் அதாவது நம்மை விட கல்வி கேள்விகளில் கேள்வின்னா கேட்டல் கல்வின்னா கற்றல் ஸோ கேட்டு கற்றதில் கேள்வி கல்விகளில் சிறந்தவர்களிடத்தில் நாம் போய் போதனை பண்ணக்கூடாது எப்பயுமே இது வந்து ஜென்ரல் ரூல் இதெல்லாம் பேர் பண்பாடுன்னு வந்துடுது ஸோ நம்மை விட ஒரு விஷயத்தில் யார் மாஸ்டரோ அந்த விஷயத்தில் அவர்கிட்ட போய் நம்ம வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்க அப்போ ஒருத்தர் வந்து அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஒருத்தருக்கு இருக்கு ஒரு டாக்டருக்கு போய் இன்னும் ஒரு சின்ன டாக்டர் ஒரு அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் விஷயமா அட்வைஸ் பண்ணக்கூடாது ஒருவேளை வேற ஏதாவது விஷயத்துல கம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுல இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவரை விட்டோம்னா அதை சொல்லி கொடுக்கலாம் ஸோ அப்படியே அவங்கவுங்களும் அவங்கவுங்க டாப்பிக்கில் எல்லைகளை பார்க்க வேண்டும் தன்னை விட பெரியவர்களுக்கு சொல்லித்தரக்கூடாது தன்னை விட அடுத்த நிலையில் புதியதாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தான் சொல்லித்தரும் அதனால தான் குருஜி அதிகமாக இருந்தாங்க நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் வந்து குருஜினாலே பெரிய கொம்பராக இருக்கணும்லாம் நினைப்பு கிடையாது அப்படிலாம் கிடையாது ஸோ ஒரு பத்தாம் வகுப்பு மாணவன் எட்டாம் வகுப்பு பையனுக்கு குருஜி அவ்வளோதான் எட்டாம் வகுப்பு பையன் ஒரு அஞ்சாம் வகுப்பு பையனுக்கு குருஜி இதெல்லாம் வந்து தான் ஏதோ ஒரு பெரிய ஞான நிலையில இருக்கணும் பெரிய மேதாவியா இருக்கணும் பெரிய இதா இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது காத்துல பறக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது குருஜின்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறது அவ்வளவுதான் என்னை விட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸா இருக்கிறது அப்படி அப்படி போதனை செய் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டது ஆனா கால அவகாசம் இல்லாததுனால ஏதோ கொஞ்சமாக கற்றுக்கிட்டு போகிறாங்க கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ நம்மளே பாருங்களேன் இப்போ நம்மளே பாடம் நடத்தணும் ஐயாயிரம் பேர் பாடம் நடத்தியிருக்காங்கன்னா படிச்சிருக்காங்கன்னா நம்மள்கிட்ட அவங்க இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சதில்லை ஏதோ வராங்க ஏதோ ஒரு லெவலில் ஸ்டாப் ஆகிக்கிறாங்க போய்க்கிறாங்க அவ்வளோ ஆனால் அவங்கள பொறுத்தவரை என்ன நினப்புன்னா இவர்கிட்ட கற்றுக்க வேண்டியதெல்லாம் நான் முழுசாக கற்றுக்கிட்டேன்னு நினைப்பு முழுசாக கற்றுக்கிட்டேன்னு நினப்பில் என்னென்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தப்பு தப்பாக ஏதாவது பண்ணி இருக்கு இப்போ எந்த ஏரியாலாம் இன்னும் உங்களுக்கு போதனை ஆகலையோ நேச்சுரலாக இயற்கை நாம அதுலலாம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது கரெக்டாக வாய்ப்பு இருக்கிறது அதுதான் இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தெல்லாம் நடந்தது ஸோ இதை சொல்லி கொடுத்தாங்க அவன் சொல்லி கொடுத்தது அவர் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு முழு போதனை நடந்தால் தெரியாது அவர் அவருடைய சிலருக்கு சொல்லி கொடுத்தப்ப அது முழுமையாக நடந்ததா அவன் முழுசாக புரிஞ்சுக்கிட்டானான்னு தெரியாது இப்போ என்ன நடக்குதுன்னா இதை வந்து எனக்கு வந்து கடவுளை பற்றி தெரியும் நான் எல்லாருக்கும் சொல்ல போறேன் உலகம் பூரா எல்லாரும் ஒழுங்காக கேட்கணும் நீங்கள் கேட்கலன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் இந்த மாதிரி ரொம்ப அதாவது இவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீ என்னை பற்றி கொண்டு போனால் நீ எனக்கு பிரியமானவன்னு சொல்லிட்டாரு அதனால நான் வந்து அவருக்கு பிரியமானவனாகும் இப்போ என்ன பண்ணணும் கிடைச்சவனெல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணணும் கிடைக்கலன்னா ஓடி போய் துரத்தி டார்ச்சர் பண்ணணும் இப்படி அதனாலதான் தான் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் நடக்குது சர்ச்சில் வார வாரம் ரெகுலர் ஆள் பிடிக்கிற வேலை அப்புறம் வந்து மசூதியில் துப்பாக்கி பிடிக்கிற வேலை நீ என்ன நான் சொல்கிறேன் கடவுளில் அல்லா நீ அவரை ஒத்துக்கணும் அவன் சொல்ல போகிறதெல்லாம் சரிதான் கடவுளில் அல்லா அவன் வந்து கடவுளுங்கிற வார்த்தைக்கு வச்சிருக்கிற பேர் அல்ல அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா அவர் சொன்னது முதல்ல சொன்னவர் அப்படி நினச்சிக்கிட்டு தான் சொன்னது இவன் என்ன நினச்சிக்கிட்டா இல்லை இல்லை நீ சொல்கிற கடவுளை நான் சொல்லலை அது வந்து பிசாசு அல்லா தான் உண்மையிலேயே இருக்கிறாரு அல்லா தான் இறுதியாக ஐயோ இது பெரிய அப்புறம் என்னன்னா இதை நான் சொல்றதுக்கு வரேன் நீ கேட்கல ஒன்று வெட்டி போட்டுருவாங்க என்னப்ப இல்லை வேண்டாத வேலை இது நாங்கள் வந்து தின்னு பழம் போட்டவன் இது வந்து அண்ணாமலைக்கே பாலாங்க அந்த மாதிரி திருநெல்வேலிக்கே அல்வா வாங்கலாம் நீ வந்து இந்த சதக்கை இங்கே கொண்டு வந்து விற்காதப்பா உன்னை மாதிரி நீ அன்னைக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காட்டு மிராண்டியாக மாதிரி உனக்கு செஞ்ச உபதேசம் அது அந்த மாதிரி காட்டு மிராண்டிகிட்ட நீ போய் பேசு இங்கே வந்து பேச புரியுறதா இல்லை இல்லை நீ என் பேச்சை பேச கேட்கலன்னா நான் உனக்கு கொலை பண்ணிவிடுவேன் இவனை என்ன பண்ணுறது நான் அப்போ யார் எங்கே போய் உபதேசம் பண்றதுன்றது அவரு அவர் அங்கே போய் ஏதோ சொல்லி கொடுத்தாருன்னா அங்கே இருந்தவங்களாம் காட்டு மிரண்டி இதை நீ போய் அங்கே போய் சொல்லு நீ சொன்னா நீயும் வந்து புண்ணியத்தை அடைஞ்சு எங்கிட்ட வருவ அவனும் ஒரு ஸ்டெப் மேலே ஒருத்த வாய்ப்பு இருக்கு போ கொண்டு சொல்லி கொடுத்தது இந்த பசங்க என்ன பண்ணிட்டான்னா இங்கே வந்து திரும்ப செயல்படுறான் பண்ணுறான் இது என்ன ஃபேக்ட்ரிலேயே வந்து சேல் பண்ணிட்டு இருக்கா அதுவும் நீ வாங்கலன்னா கொலை பண்ணிடுவாங்க இவனை என்ன பண்ணுறது அதுவும் தப்பு தப்பான ப்ராடக்ட் இங்கே நம்ம ஒரிஜினல் மிஷினாக அனுப்பி வைக்கிறோம் அவன் என்ன பண்ணுறான்னா டூப்ளிகேட் மிஷினில் தயாரான ஒரு பொருளை ப்ராடக்டை கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணிவிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறான் என்ன பண்ணுறது யூஸ் ஆனால் இந்த கருத்துக்களை நீங்கள் குரானில் பார்த்தா இருக்குது ஆனால் இதே ட்விஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அது தப்பா புரிஞ்சிருப்பாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா எழுதி அப்புறம் இன்னைக்கு தப்பா வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க எழுதப்பட்டதே தப்பா இருக்கு அதெல்லாம் உண்மை புஸ்தகத்துல எப்படி இருக்குன்னா அந்த குரான்ல நான் படிச்சேன் வந்து நீங்களும் படிக்கலாம் அந்த புஸ்தகம் என்கிட்ட இருக்கு அதனால என்ன இருக்குன்னா இந்த கருத்தை நீ போய் உலகத்துல எல்லா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த புஸ்தகத்துல அவர் யார் சொன்னாலும் நமக்கு தெரியாது புஸ்தகத்துல எப்படி இருக்கு என்ன இருக்குன்னா இதை வந்து முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் அப்படின்னா அவங்களை பொறுத்தல இந்த உண்மையை இன்னும் அறியாதவர்கள் ஏற்காதவர்கள் அவங்களுக்கு பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லது காஃபிர்கள்னு ஒரு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த புஸ்தகத்தில் காஃபிர்களிடத்தில் நீ இதை போய் அறிவிக்கணும் அப்படிங்கிறது எது அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து இந்த உலகத்திற்கு காரணம் அவர் தான் இந்த உலகத்தை படித்தார் உன்னையும் படித்தார் நீ அவரை வழிபட வேண்டும் அவரை ஏற்க வேண்டும் அவரை வழிபட வேண்டும் இதை நீ செய்யலன்னா உன்னை பிடிச்சி அவர் நிறைய தலைப்பு செஞ்சா உன்னை பிடிச்சு அவர் சொர்க்கத்தில் போடுவார் இந்த செய்தியை நீ வந்து கொண்டு போவோம் இதை தெரியாதவங்கள்ட்ட கொண்டு போவோம் கொண்டு போய் அவங்களை திருத்தணும் அப்படி நீ திருத்தினா திருத்துற வேலை செஞ்சா நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ இதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீ நரகத்துக்கு போயிடும் அப்புறம் உன்னால செய்ய முடியாத சூழ்நிலை உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் இருக்குன்னா செய்யறவங்களுக்கு காசு கொடு சப்போர்ட் பண்ணு அப்போ அந்த புண்ணியத்தினால நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ கடவுள் உன்னை சொர்க்கத்தில் போட்டுருவார் நீ இதை செய்யலன்னா உன்னை தூக்கி நரகத்தில் போட்டுருவார் அப்புறம் அந்த காஃபீர்கள் உன் பேச்சை கேட்டு மாறினான்னா அவனும் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவான் அவன் வந்து மாற மாட்டேன் அல்லாவை ஏற்க மாட்டேன்னு சொன்னான்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான் அதனால நீ என்ன பண்ணணும்னா உன்னை ஏன் கடவுள் படிச்சிருக்கிறாருன்னா நீ அவனை மாத்துறதுக்காக உன்னை படைச்சிருக்காரு உன்னை உண்டு பண்ணினதோடைய நோக்கமே உன்னையும் உண்டு பண்ணியிருக்காரு காஃபீரையும் உண்டு பண்ணியிருக்காரு உன்னையே ஒன்று பண்ணியிருக்கிறார் அந்த காஃபிரெல்லாம் திருத்தறதுக்காக தான் ஒன்று பண்ணியிருக்கிறார் நான் அதை செய்ய மாட்டேன்னு நீ சொன்னீங்கன்னா நீ பாவி நீ நிறைய போயிடுவோம் அதனால அந்த காஃபியரை நீ என்ன வேணாலும் பண்ணி மாற்ற நீ நியாயமாக குரானை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு நீ சொல்லி ஒத்துக்கிட்டான்னா ஓகே ஒத்துக்கலையா அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கூட புரியாது புரிய மாட்டேன் புரிஞ்சிக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அவனை கையை காலம் விட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கலன்னா குழந்தை ஆமாம் ஐயோ இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உன்னை பிடிச்ச அல்ல நகரத்தில் போட்டுருவேன் நான் அங்கே போய் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறமேலுக்கு நான் நரகத்திலேருந்து தப்பிச்சு போனேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எல்லாம் மன்னிக்க மாட்டேன் இங்கே பூமியில் இருக்கும் பொழுதே மனித பிறவியில் தான் நீ திருந்திக்கணும் இங்கே நீ திருந்திக்காம நரகத்தில் போட்ட பிறகு நீ அங்கே போய் அங்கே நடக்கிற சித்திரவதை கொடுமையெல்லாம் பார்த்து நீ கதறுவ ஐயோ என்னை விட்டுடுங்க கடவுளே என்னை விட்டுடுங்கன்னு அப்பா எல்லாம் சொல்லுவார் நான் உனக்கு அன்னைக்கே வாய்ப்பு கொடுத்தேன் நீ அன்னைக்கே கேட்டுருக்கணும் இனிமேல் தான் உன்னை மன்னிக்க முடியாது போ அப்படின்றவர் ஏன்னா எல்லாம் வந்து கருணை உள்ளவர் அன்பு உள்ளவர் இப்படிலாம் புது தலைவர் என்ன தப்பு தப்பாக புரிஞ்சு தப்பு நிரந்தரமா அதுக்கப்புறம் நான் எவ்வளவு நாள் சார் இருப்பேன் நான் நிரந்தரமா நீ நரகத்தில் தான் இருப்பேன் இப்படி புத்தகத்தில் இது யார் எழுதுனான்னு புரியல ஏன் இப்படிலாம் எழுதுனாங்கன்னு புரியல ஒருவேளை அன்னைக்கு போதனை செய் அதாவது போதனை கேட்கிறவன் காட்டு மிராண்டின்னா ரொம்ப பயமுறுத்தும் ஒருவேளை அந்த பசங்க ரொம்ப காட்டு மிராண்டியா இருந்திருப்பாங்க அதனால் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி எதுவும் சொல்லி கடைசியாக அது ரிட்டர்ன் வருது <laughs> அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இதனால தான் புரிஞ்சுக்கணும் நமக்கு பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இப்படின்ட்டு போயிடணும் கேட்ட கேள்வி கேட்கட்டி போ உன்னை பயமுறுத்தி உனக்கு ஒன்று சொல்லி தர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதுக்கு பெட்டர் நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு அங்கீகரிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா அவன் பயந்து போய் அவனை பயமுறுத்துறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லி வச்சு அதை இவன் புத்தகம் அச்சரித்து வச்சுக்கிட்டு அதை காட்டி பயமுறுத்தி நீ கேட்கலன்னா நீ நிறையத்துக்கு போயிடும்னு அதை நம்புறதுக்கு பத்து மடையா இருந்தான் அவனெல்லாம் போயிடுறான் பாம்பு தூக்கிட்டு அப்படியா சாமி நமக்கு ஏன் வம்புட்டு இதெல்லாம் அறிவே கிடையாது மிகப்பெரிய சயின்டிஸ்டே கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல திணறிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு இல்லை சயின்டிஸ்ட் எதிர்த்து பேச முடியாது அறிவு உள்ளவங்களாம் எதிர்த்து பேசுனாங்கன்னா கொலை பண்ணி போட்டுருவாங்க அதனால எதிர்ப்பு ரொம்ப பேச முடியாது அமைதியாக அப்புறம் இந்த மட சாம்பிராணிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பை தூக்கிட்டு கத்தி தூக்கிட்டு அலையிறாங்க புத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு எங்கள் புத்தத்தில் போட்டிருக்கு எங்கள் புத்தத்தில் போட்டிருக்கு என்ன பண்ணுறது இப்போ வந்து என்ன அன்னைக்கு எல்லாம் நம்ம லூசுக்கு பண்ணது தான் இதில் இருந்தால் நம்ம வந்து இந்த வகுப்பினுடைய இதெல்லாம் நம்ம லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் நம்ம எண்ணி எண்ணி பேசுகிறோம்னா இதெல்லாம் நம்ம சைடு மிஸ்டேக்குன்னு நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன் இதெல்லாம் இங்கேருந்து லூசு உளர்றது தான் எதையாவது நீ ஏன் காட்டு மிராண்டியை திருத்த போன முதல்ல திருத்த போனாலும் அளவோட திருத்தம் அவனுக்கு வந்து பத்து பாயிண்ட் உடனே திருத்த முயற்சி பண்ண முடியாது முதல்ல ஒன்றாவது டெஸ்ட் பாஸ் பண்ணு ரெண்டாவது பாயிண்ட் பாஸ் பண்ணுங்க மூணாவது பாயிண்ட் படிப்படியாக வரட்டும் பத்து வருஷம் ஆகட்டும் நூறு வருஷம் ஆகட்டும் ஆயிரம் வருஷம் ஆகட்டும் பத்து லட்சம் வருஷம் ஆகட்டும் தப்பு இல்லை இங்கே ஒன்றும் அவசரம் கிடையாது சும்மா அவசரம் கொடுக்க நம்ம போய் அவன்கிட்ட ஏதோ சொல்கிறோம் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான் அப்புறம் என்னென்னா அது சட்டம் மாட்டி விட்டுறான் அதை சட்டம்னு போட்டு விட்டு இன்னைக்கு பார்த்தா ரிவர்ஸ் கியரில் சொல்லி கொடுத்தவனுக்கே அடி வந்துட்டு இருக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுத்ததுல தப்பு நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறது எல்லாம் இங்கேருந்து போன தப்பு தான் ஒன்றும் கிடையாது உலகத்தில் யாரையும் ஒரு சொல்கிறது ஒன்றும் கிடையாது எல்லாம் நம்ம லூசு பண்ணுறது அவசரம் கொடுக்க ஏதாவது ஒன்று பண்ணி அது வந்து ஏதாவது அப்படி அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அன்றைக்கி செஞ்சது அப்புறம் இன்னைக்கும் சின்ன சின்ன தப்பு பல பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணுறோம் தெரியாமல் என்ன பேசுகிறோம் தெரியாமல் ஏதாவது சும்மா ரொம்ப பிடிவாதமாக பேச வேண்டியது அது கேட்குறவனை குழப்ப வேண்டியது அவன் பார்த்தா அவன் நம்பிட்டு அவன் ஒரு ட்ராக்கில் உட்காந்துருக்கான் அது பார்த்தா சொசைட்டியை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு மனம் தடுமாற வச்சுட்டு இருக்கு பல பேர் வாழ்க்கையை குழப்பிட்டு இருக்கு எல்லாம் பொறுமை இல்லை பொறுமை இல்லாதது தான் பொறுமையாக புரிஞ்சுக்கணும் பொறுமையாக போதிக்கணும் டைம் எடுத்துக்கணும் அது என்னென்னா முழுமையான மலர்ச்சியாக வரணும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஜீரணமாகணும் ஜீரணமாகணும் ஜீரணம் டைம் எடுத்துக்கிட்டோன்னு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும் எடுத்து எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல மெல்ல வரணும் இப்போ அவசரப்பட்டது இன்றைக்கி நம்ம பலனை அனுபவிக்கிறோம் என்ன பண்ணுறது இருபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஆ இது அருமையான ஸ்லோகம் பண்ணுறாரு எழுபத்திரெண்டு இதுதான் நம்மளுடைய வேடிக்கை வேடிக்கைன்னா நம்மளுடைய சிறப்பு எக்ஸ்ட்ரீம் சிறப்பு இந்த எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் தெரியும் கஷ்டிது கஷ்டித்து அந்யா என்ன ஒரு ஊர் தாண்டி போயிட்டேன் கஷ்டித்து கஷ்டித்து ஏத்தத்து ஏத்தத்து ஸ்ருதம் பார்த்த ஸ்ருதம் பார்த்த அதையும் ரெண்டாக பிரிச்சிருக்கணும் கஷ்டித்தை இது இந்த பெட்டுக்கு கீழே தான் இந்த பெடலை தேர்வு அவ்வளோ தேடுக்கிறது தான் இது கிடையாது கஷ்டித்து ஒரு வார்த்தை ஏத்தத்து இன்னொரு வார்த்தை அந்த இடத்துல டைப் அடிக்கும்போது பிரிக்கணும் சரி கஷ்டித்து ஏத்தத்து கஷ்டித்து ஏத்தத்து एतत् श्रुतं श्रुतं पार्थ पार्थ क- कश्चित् एतत् कश्चित् एतत् श्रुतं पार्थ श्रुतं पार्थ त्वया त्वया त्वया त्वया त्व त्वया त्वया त्वया इत् वा या त्वया हम्म, एकाग्रेण एकाग्रेण एकाग्रेण एकाग्रेण சேதசா चेतसा சேதசா ம், त्वया त्वया ஏகாகிரேண एकाग्रेण சேதசா चेतसा कश्चित् कश्चित् अज्ञान अज्ञान अ- अज्ञान अज्ञान सम्मोहः सम्मोहः अज्ञानसम्मोहः अज्ञानसम्मोहः प्रनष्टः प्रणष्टः प्रनष्टः प्रणष्टः प्रनष्टः नष्टं नष्टः ते ते ते धनञ्जय धनञ्जय धनंजय धनंजय प्रनष्टः प्रनष्टः ते ते धनंजय धनंजय आप ओके okay. कश्चित् மேலே கூட யாரோ ஒருவன் அப்படின்னு பார்த்தோம் கஷ்டித் கழிச்சோம் ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் தான் பார்த்தோம் கஷ்டித்னு இந்த இடத்துல கஷ்டித்னா கிட்டத்தட்ட அதே பொருள் தான் ஆனால் இங்கே வந்து அகிரிணை சொல்ல இருக்குது இங்கே கஷ்டித்து தமிழ் வந்து அகிரிணை பொருள் இங்கே இருக்குது கஷ்டித்னா ஏதாவது அங்கே வந்து எவனாவது இங்கே வந்து ஏதாவது அப்படிங்கிற அர்த்தத்தில் கஷ்டித்து ஏத்தத்து இது ஏத்ததுன்னா இது அப்படின்னு அர்த்தம் இது இது ஏதாவது அப்படின்னு அர்த்தம் ஏத்தத்து கஸ்தித்து இது ஏதாவது சுருத்தம் சுருத்தம்னா கேட்கப்பட்டதா அப்படின்னு அர்த்தம் சுருத்தம்னா கேட்கப்பட்டது அப்படின்னு இங்கே கேள்வியா வைக்கிறார் கஷ்டித்து ஏத்தத் சுருத்தம் இது ஏதாவது கேட்கப்பட்டதா யாரால ஏ பார்த்த உன்னை பார்த்து தான்ப்பா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் ஏ பார்த்த நான் யார்கிட்டயும் கேட்குறேன்னு நினைக்காத உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன ஏத்தது கஷ்டித்து சுருத்தம் இது ஏதாவது உன்னால கேட்கப்பட்டதா அப்படின்னா என்ன காதல உடுந்துதான்னு கேட்குறேன் நான் இவ்வளவு நேரம் பேசினேன்னே உனக்கு ஏதாவது காதல உடுந்துச்சா கஷ்டித்து ஏத்தது சுருத்தம் ஏ பார்த்து கூப்பிட்டு வேற சொல்றாரு இவன் மட்டும் இவர் வேற யாருக்கே பேசிட்டு இருக்காரு நினச்சிக்கிட்டான்னா என்ன பண்றது குறிஞ்சி நிலைமை எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு பாருங்க வேற வேற சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ஜாக்கிரதையாக இருக்கிறார் கிருஷ்ணர் அப்பா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறார் எங்கேயோ பேசிட்டு நினச்சிட்டு விட்டா என்ன பண்ணுறதுட்டு அதே கேள்வி வேற கேள்வியாகவும் பேர் சொல்லி கூப்பிட்டு வேற ஏ பார்த்த கஷ்டித்த சுருத்தம் ஏதாவது கேட்கப்பட்டதா உண்டால் ஏ கஷ்டித்துன்னா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப மாதிரியான வார்த்தை ஏதாவது கொஞ்சம்னு அர்த்தம் கஷ்டத்துன்னு ஆள் புரிஞ்சுதா ஏதாவது கொஞ்சம் இல்லை புரிஞ்சுதாங்கிறது அடுத்தது கேட்குறாரு திரும்ப அது வேற வச்சிருக்காரு இங்க வந்து கேட்க கேட்டையா தான் கேட்குறாரு சமஸ்கிருதத்தில் அது வந்து பேசி வாய்ஸ்ல யூஸ் பண்றது வழக்கம் அதிகமாக கேட்டையாங்கிறத கேட்கப்பட்டதான்னு கேட்கறது நாகரிகமா நீ கேட்டையான்னு கேட்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவான் கேட்கப்பட்ட கேட்கப்பட்டதா உன்னால அப்படி உன்னால ஏதாவது கேட்கப்பட்டதா ஏதாவது கேட்கப்பட்டதா பார்த்த அப்படி அப்புறம் துவையா உன்னால் உன்னால் ஏக்க அக்ரேன ஏக்காகிரேன ஏக்கன்னா ஒரு ஒற்றை அல்லது ஒரு அக்ரேனா முனைப்படுத்தப்பட்ட ஒரு நுனி நம்ம வந்து ஐந்தாவது நிலையில பார்த்துருப்போம் அக்ரன்னா நுனி அக்ரஹாரம்ங்கிற வார்த்தைலாம் பார்த்துருக்கோம் இல்லை இல்லை அது அடுத்த நிலையில் வருது ஆறாவது நிலையில் அக்ரம்னா நுனி அல்லது பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம் ஏக்க அக்ரம்னா ஒருமுனைப்பட்ட அப்படின்னு அர்த்தம் ஏக்காகிரம் ஒருமுகப்பட்ட ஒரு நுனிப்பட்ட ஒருமுகப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட அப்படி ஏக்காகிரன சேத்தசா சேத்தஸ்னா மனம் மைண்டு அல்லது புத்தின்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படி ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதால் ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தியால் ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தியுடன் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் துவயா உன்னால் சுருத்தம் பார்த்த கேட்கப்பட்டதாகவே பார்த்த கஷ்டித்து கஷ்டித்து ஏதோ கொஞ்சமாவது கேட்டியாங்கிறார் நான் சொல்றது முழுசா கேட்டிருக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது நீ கேட்டியா காதில் விழுந்துச்சா கொஞ்சமாவது கேட்டியா ஒருமுகப்பட்ட மனதுடன் அப்படி அப்புறம் அப்புறம் கஷ்டித் அஞ்ஞான சம்மோக கஷ்டித் அஞ்ஞான சம்மோகா அஞ்ஞானத்தினால் விளைந்த சம்மோகம் சம்மோகம்னா நம்ம பொருள் பார்த்துருக்கோம் மோகம்னா குழப்பம் சம்மோகம்னா சரியான குழப்பம் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்த இருந்த சரியான குழப்பத்துல இருந்த அம்பு வில்லெல்லாம் தூக்க தூக்கி தூரம் போட்டுட்டு அப்பா சாமி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நான் என்ன பண்றது என்ன தெரியல அப்படின்னு நீ பேசிக்கிட்டு சமூகத்தில் இருந்தாய் அப்படிதான் இந்த பேச்சு ஆரம்பிச்சது அது எதனால வந்தது அஞ்ஞானத்தினால் விளைந்தது இந்த அஞ்ஞானமும் அஞ்ஞானத்தினால் விளைந்த இந்த மோகமும் சம்மோகமும் கஷ்டித்து கொஞ்சமாவது பிரநஷ்டக நஷ்டகன்னு என்ன காண போறது நஷ்டம்னா விரயமாகுதல் காணாமல் போகுதல் கைவிட்டு போகுதல் பிரநஷ்டகன்னா தெளிவாக கைவிட்டு போகுதல் சந்தேகம் இல்லாமல் கைவிட்டு போகுதல் நஷ்டம் அடைதல் நஷ்டம்னா சரியான நஷ்டம் கைவிட்டு போறது கொஞ்சமாவது உன்னை விட்டு போச்சா அப்படிங்கிறார் எது இந்த அஞ்ஞானமோ அஞ்ஞானத்தால வந்த சந்தேகமோ ஏதாவது கொஞ்சமாவது கஷ்டித்து கொஞ்சமாவது உன்னை விட்டு போச்சாங்கிறார் பாவமாக இருக்கிற நிலைமை இது ஒரு பெரிய குருஜி என்ன போயிடுச்சான்னு கூட கேட்கல கொஞ்சமாவது போச்சான்னு கேட்கிறாரு உண்மையிலேயே இவர் வந்து நமக்கு எதோ சொல்ல வராது நம்ம சொல்றதெல்லாம் புரியணும்னு நினைச்சிக்காத கொஞ்சம் புரிஞ்சாலே பெரிய விஷயம்தான் நீ அதனால குருஜின்னா நீ சொன்னதெல்லாம் நடந்துக்கணும்னு நினைச்சிக்காத என் நிலைமை இங்க இப்படிதான் இருக்கு நானே வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுதானே கேட்குறேன் நீ என்னன்னா குருஜின்னு சொல்லிட்டு அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கேன் பேச விடாதுப்பா இப்படிதான் கேட்கணும் இப்படி கொஞ்சமாவது புரிஞ்சுதான்னு கேளு போதும் கொஞ்சம் புரிஞ்சிருந்தாலே பெரிய விஷயம் தான் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு கஷ்டத்து பிற கொஞ்சமாவது நஷ்டமாச்சா சில விஷயம் நஷ்டம் ஆகணும் நஷ்டமே ஆகக்கூடாதுன்னு இல்லை எது நஷ்டமாகணும் அஞ்ஞானம் சம்மோகம் இதெல்லாம் நஷ்டம் ஆகணும் இதெல்லாம் அதனால தான் பன்னெண்டாவது ஸ்தானம் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு பன்னெண்டாவது இடத்துக்கு பேர் விரயஸ்தானம்னு பேர் அது வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த மோட்சம் அடைகிறவங்க வாழ்க்கையிலலாம் பன்னெண்டாவது பாவம் வந்து ரொம்ப பலமாக இருக்கும் பன்னெண்டாவது பாவம் ரொம்ப பலமாக இருந்ததுன்னா ரொம்ப அதிகமான சக்தியோடு இருந்ததுன்னா அவங்கெல்லாம் மோட்சம் அடைகிறது ஈஸி ஏன்னா அவங்க நஷ்டம் அடைகிறதுல பெரிய ஆள் ஈஸியாக நஷ்டம் அடைவாங்க நஷ்டம் அடைகிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி தர வேண்டாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று அதுதான் எங்கே போனாலும் நஷ்டமாகி வந்துடுவாங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டு வருவாங்க ஸோ எல்லாத்துலேயும் ஏமாந்து போவாங்க விரயமாக போயிட்டே இருக்கும் இவரே பண்ணிகிட்டே இருப்பாங்க அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் இவருக்கு ஹெல்ப் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி அதனால் நஷ்டமாக தெரிஞ்சவங்க இருக்காங்களே அவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி இவங்களுக்கு இந்த அஞ்ஞானம் நஷ்டமாயிடும் மோகமும் நஷ்டமாகும் அதனால் நஷ்டம் அடைதல்ங்கிறது ஏதோ விவரம் இல்லாதவன் கிடையாது நஷ்டம் அடைகிறவன் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன் ஆனால் அந்த நஷ்டம் அடையக்கூடியவன் ஞானத்துக்கு வந்தான்னா ரொம்ப நல்லது அஞ்ஞானம்லாம் நஷ்டமாயிடும் அப்புறம் என்ன மோகம் குழப்பம்லாம் நஷ்டமாயிடும் அப்புறம் என்ன அவன் ஞானி ஆகிவிடுவான் இறைவனை அடைவான் அதுவே ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் அதனால ஒன்று என்னன்னா ஒரு டிப்ஸ் இந்த இடத்துல யாருக்காவது ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் பலமாக இருக்குன்னு அவங்களாம் உடனே சாஸ்திரத்தை பிடிச்சிக்கணும் ஏன்னா உலகத்தில் மீதி நஷ்டத்தெல்லாம் தடுக்க முடியாது அது நஷ்டம் ஆகிட்டு இருக்கும் தப்பே கிடையாது அந்த அந்த அதை பிடிச்சிக்கிட்டு இந்த போதனை கேட்டால் அதே அளவுக்கு ஈஸியாக அஞ்ஞானமும் நஷ்டமாகவும் மோகமும் நஷ்டமாகும் அப்போ என்னாச்சு அது உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது கிஃப்ட் ஆச்சு அதனால தான் ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் பவராக இருந்ததுன்னா அவங்க யாரும் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் சரி போயிட்டு போகுது அது வந்து ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் சொல்லணும் ஸோ அது வர்றதே வந்து நம்மளுடைய பெரிய புண்ணியத்தினால அந்த நஷ்டம்னு வர்றதே வந்து நம்ம பேக்கேஜ் எடுத்து வர போது அது விதிப்பெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆமாம் அது விதினால ஸோ அந்த விதி வந்து நம்ம மதியால விரலாங்கிறது வந்து கொடுத்து ஃப்ரீ விரல்ல நம்ம ஞானத்துக்கு போயிடுது போயிடுது சாதாரணம் போயிட்டா அப்படின்னோம்னா நம்ம விதியை மதியால விரலாம் ஆமாம் அனாவசியமாக வேற எங்கேயும் அப்படி சொல்லலாம் கரெக்ட் தான் அனாவசியமாக வேற எங்கெங்கேயோ போய் தொல்லை நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு ஞானத்துக்கு வந்தாச்சுன்னா அதே மதியை பயன்படுத்தி நீ ஞானத்தை பிடிச்சிட்டா இங்கே நீ அந்த நஷ்டம் ஆகணும்னு இருக்கு வாழ்க்கையில் அறுபது பாயிண்ட் நஷ்டம் ஆகணும்னு இருக்கு நீ இங்கே வந்துட்டீங்கன்னா நீ எந்த அளவுக்கு ஞானத்தை பிடிக்கிறியோ அந்த அளவுக்கு அஞ்ஞானம் நஷ்டமாயிக்கும் அது புத்திசாலித்தனம் இதுதான் விதியை மதியால் வென்றாச்சு அப்படி விஷயமா நீ அங்க போய் நான் தொழில் பண்றேன்னு போய் காலை விட்டீங்கன்னா அது நஷ்டத்துல போயிடும் நீ இங்க வச்சுன்னா அஞ்ஞானம் நஷ்டத்துல போகும் அந்த அளவுக்கு உனக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு அப்போ எந்த அளவுக்கு நீ ஞானத்தை பிடிக்கிறாயோ அந்த அளவுக்கு இப்போ ஒருத்தனுக்கு ஒரு ஒருவேளை ஒரு உதாரணத்தை சொல்றேனே அறுபது பாயிண்ட் ஒருத்தன் வாழ்க்கையில் நஷ்டம் அடையணும்னு வச்சுக்கீங்களேன் அவன் அறுபது பாயிண்ட் எஃபர்ட்டையும் தொழிலில் போட்டான்னா தொழில் முழுக்க நஷ்டத்தில் இருக்கிறான் அதில் சார் நான் அறுபது பாயிண்ட்ல நாற்பது பாயிண்ட் தொழிலுக்கு போட்டேன் இருபது பாயிண்ட் குடும்பத்தில் போட்டேன் அப்படின்னா நாற்பது பாயிண்ட்டுக்கு தொழில் நஷ்டமாயிடும் இருபது பாயிண்ட் குடும்பம் நஷ்டமாயிடும் இல்லை சார் நான் தொழிலே அக்கறை இல்லை குடும்பத்தில் தான் நான் அக்கறையை போட்டேன்னா அறுபது பாயிண்ட்டும் குடும்பம் நஷ்டமாக போயிடும் அப்போ சார் நான் என்ன பண்ணேன்னா குடும்பத்துக்கு இருபது பாயிண்ட் போட்டேன் தொழிலுக்கு இருபது பாயிண்ட் போட்டேன் அஞ்ஞானத்தை விரட்டுறதுக்கு இருபது பாயிண்ட் போட்டோம்னா தொழில் இருபது பாயிண்ட் போயிடும் குடும்பம் இருபது பாயிண்ட் போயிடும் அஞ்ஞானம் இருபது பாயிண்ட் போயிடும் இல்லை சார் நான் நாற்பது பாயிண்ட்டு இந்த போதனையில் போட்டேன் இருபது நாற்பது பாயிண்ட் போதனையில் போட்டேன் பத்து பாயிண்ட் தொழிலில் பத்து பாயிண்ட் குடும்பத்தில் போட்டேன்னா நாற்பது பாயிண்ட் அஞ்ஞானம் போயிடும் பத்து பாயிண்ட் தொழில் நஷ்டத்தில் போயிடும் பத்து பாயிண்ட் குடும்ப நஷ்டத்தில் போயிடும் அச்சோ அப்படின்னா நான் அறுபது பாயிண்ட் நீ உபதேசத்துலேயே போடுறேன் கல்வியிலேயே போடுறேன் மீதி எல்லாம் எக்கேடு கெட்டு போட்டு நடந்தா நடக்குது நடக்காட்டி போகுது அப்படின்னு விட்டீங்கன்னா உன் தொழில் இருக்கிறபடியே இருக்கும் பெரிய லாபத்தை கொடுக்கலனாலும் நஷ்டமாகுது குடும்பம் இருக்கிறபடியே இருக்கும் அட்லீஸ்ட் பெரிய நன்மை கொடுக்கலனாலும் தொல்லை கொடுக்காது ஆனால் இங்கே நாம அறுபது பாயிண்ட் நீ உபதேசத்தில் போட்டதுனால அங்கேயானும் அறுபது பாயிண்ட் போயிட்டோம் நீ அந்தளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சுவ மொத்தத்துல என்ன உனக்கு அறுபது பாயிண்ட் ஆகணும் நீ எதுல மைண்ட போறது நீ முடிவு பண்ண அதோட ஃப்ரீ இதுதான் விதியை மதியாகன்றதுங்கிறது அது உன்னுடைய திறமை அப்படி அப்படி கஷ்டித்து அஞ்ஞான சமூகா ஏதாவது அஞ்ஞான சமூகம் கஷ்டித்து பிரநஷ்டகா ஏதாவது கொஞ்சமாச்சும் உனக்கு நஷ்டமாச்சா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு பாவம் தே அப்புறம் திரும்ப ஞாபகப்படுத்துறாரு நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் உனக்கு தேனா உனக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு திரும்பவும் தனஞ்சயான்னு கூப்பிடுறாரு ஏ தனஞ்சயா நீ எங்கெங்கேயோ போய் தனஞ்சயன்னு பேர் வாங்கிட்டு இருந்திருக்கு இந்த தனஞ்சயன்கிறதுக்கு விளக்கு முன்னாடி பார்த்தோம் நீ எங்க போனாலும் பணத்தை சம்பாதிச்சுட்டு வர்றவன்னு ஊரெல்லாம் உன்னை பாராட்டுது நாடே உன்னை பாராட்டுது உலகமே பாராட்டுது இங்கே உன்னால ஜெயிக்க முடிஞ்சுதா நீ பெரிய தனஞ்செயன் இங்கே இங்கே உன்னால கொஞ்சோண்டு லாபம் சம்பாதின்னு கேட்கல நஷ்டம் அடைஞ்சியான்னு கேட்கல முடிஞ்சுதா அப்படிங்கிற பாவம் இருக்கு கஷ்டித்து அஞ்ஞான சமூக பிரமிஷ்டக இந்த அஞ்ஞானமும் சமூகமும் கொஞ்சமாவது நஷ்டமாச்சா உன்கிட்ட தே உனக்கு ஹே தனஞ்சய தரணும் சொல்லித்தர்றவங்க இப்படி சொல்லித்தரணுங்கிறதுக்கு இதெல்லாம் டீச்சருக்கான டெக்னிக் இதெல்லாம் அதனால தான் நம்ம பெருசுகள்லாம் இன்னைக்கு பிடிக்காம போகிறது ஏன் காரணம் என்ன இது இருக்கு கொஞ்சம் தான் நம்ம எதிர்பார்க்கணும் ரொம்ப எதிர்பார்த்தா அப்புறம் போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து திருப்தி ஆகும் அது இருந்ததுன்னா அவனுக்கு இன்னும் கட்சி இருந்தால் ஆர்வம் அப்படி இந்த தோரணையோட தான் பாடத்தை நடத்தணும் அல்லது பாடம் நடத்துறதுன்னு இல்லை குடும்பத்தை நடத்தும் பொழுது குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுதே சொல்லி தரும் பொழுதே இப்படி தான் வந்து சொல்லி தரணும் அப்போ வந்து அந்த செட்டப் கரெக்டாக இருக்கும் ஓகே எத்தனாவது அறுபத்தி ஒன்பதாவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பேருக்காமா எழுபத்தி ரெண்டு பொருள் படிக்கலாம் பார்த்தா பார்த்தா பார்த்தா இந்த கீதா சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் உன்னால் ஒன்றுபட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒன்று மனதோடு மனதோடு கேட்கப்பட்டதா கேட்கப்பட்டதா அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா அஞ்ஞானத்தினால் உண்டான சமோகம் உன்மோகம் கொஞ்சமாவது அறிந்து விட்டதா கொஞ்சமாவது அழிந்து விட்டதா நான் கொஞ்சமாவது அறிந்ததான்னு போட்டுக்கணும் சரி அப்பா வெற்றிகரமாக நாமளும் பெரிய இதை தாண்டிட்டோம் நம்மளுடைய பேருந்து ரொம்ப புத்தகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அர்ஜுனர் பதில் சொல்கிறார் எழுபத்தி மூணாவது ஸ்லோகம் ரொம்ப வரிசையாக தான் இருக்குது புத்தகத்துலேயும் எழுபத்தி மூணு தான் பரவாயில்ல இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமா நாளைக்கு பண்ணிக்கலாமா சரி ஓகே ஓம் ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொந்த குரு பரம்பரையும் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும்